யா யாராலாம் முடியாதோ மேலே உட்காந்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை மேலே உட்காந்துக்கலாம் அப்படி அங்கங்கே உட்காந்துக்கலாம் சேர்ஸ்லாம் நிறைய இருக்கு உட்காந்துக்கலாம் வாட்ச் வச்சுருக்காங்க எடுத்துக்கலாம் இல்லை இங்க இருக்கு ஆரம்பிக்கலாமா ஆ तस्या भवद्भक्तजनाप्रियन्ति अन्येषु अब्जारिपूर्णं स्तम्भे पदारस्तम निरक्षं लक्ष्मीयुधं जयत्याश्रितसन्त्रासद्वान्तविद्वं तनोदयः प्रभावान् सीतया देव्या परमव्योमव पितामहस्यापि पितामहस्य प्राजेदादादफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्ते यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म् पुराणितिनायमेने अस्मद्गुरोर्भगवतोस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यति वेदान्ताचार्यवर्यो मे सन्धत्तां सदाकृति प्रपद्ये निरवद्यानां निषद्यां शरणं भवभीतानां शरणो श्रीमद्रङ्गशठारि संयुविराल्लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वगाद्य श्रीमद्वेदवदंशदेशियतेः कारुण्यवीक्षास्तवम् सेवे रङ्गधुरीणशासनवशं नारायण वेदान्तदेशिकीतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तथा बुधाख्य नारायणाद्यदुर्यकृपाविलिक्रं श्रीरङ्गनाथयज्य श्रीमते श्रीलक्ष्मीर्धम्मदिव्यपादुका सेवके श्रीमते पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकेर्मुनिसम्भस्य कवितावनजार्णः शृण्वन् रामकथानाथं कोणयाति पराङ्गतिं यद्विदतं सततं रामचरितामृतसागरम् असुत्तस्तं मुनिं वन्दे प्राजेणमकल्मषम् गोष्ठदीकृतवाराशिम् अजदीकृतराक्षसं रामायणमहामालारत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकीशोकनाशनं कपीशवक्षंसारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतात्मजं वाङ्गयूतमुख्यं श्रीरामदूतं सरसारमामि उल्लङ्घ्यसिन्धोः सलिलं जलीलं यशोकवन् जनकात्मजायाः आदाय तेनैव तदा अलङ्कां नमाविधं प्राञ्जलिराञ्जनेयम् आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्विगमनीयविग्रहम् पारिजातधर्मूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कदमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिन्नवत राक्षसान्तकं वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेददादासीत् साक्षात् रामायणात्मना तदुपगतसमाससन्ति योगं सममधुरोपनदार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दशरशिवतन्निशामयत्वं क्षीरागवं दशरथात्मजमप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायदाक्ष रामं निशाचरविनाशिरं नमामि वैदेही सहितं सुमधुमधुरे हैमे महामण्डपे मध्ये पुष्पकवासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रपञ्चरसुदे तत्त्वं परं व्याख्यां तं वरदादिभिः परिमलं रामं भजे సీతాలక్ష్మణ భరతశత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రామచంద్ర పరబ్రహ్మణే నమ அத்திம்பேர் அத்திம்பேர்னா காலக்ஷேப கோஷத்தில் அத்திம்பேர்னு பேர் அவருக்கு எத்தனையோ எட்டு வருஷமாக பதினேழுலேருந்து கேட்டுருக்காரு என்ன ஒரு ஒம்பது நாள் ஆற்றுல ராமாயண உபன்யாசம் பண்ணோம் பண்ணோன்னு அதுக்கப்புறம் ஸ்ரீபாஷி கால்சேவம் இங்கேயே பண்ணோன்னு அவருக்கு ஆசை எங்கள் ஊர் பொண்ணு லக்ஷ்மியை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் <laughs> அப்படின்னு சொன்னேன் அவாத்தில் சொல்லிட்டு எப்படி நிறுத்ததுன்னா நான் அவர் கிண்டல் பண்ணுவேன் உங்கள் ஊர் பொண்ணு லக்ஷ்மி அப்படின்னுவேன் அதுக்காக எங்கள் லக்ஷ்மியை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பாவம் ஆனால் இப்போ அவர் இல்லை ஆனாலும் அவர் அங்கேருந்து நம்ம அனுகிரகம் பண்ணுவார் அதனால் அவருக்கு ரொம்ப நாள் ஆசை பாவம் ஒரு ஒம்பது நாள் பாராயணமும் பண்ணோன்னு அவருக்கு ஆசை இருந்தது உபன்யாசம் பண்ணோம் உம்மால் முடியாதுன்னு தெரியும் உத்தியோகம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் பாவம் அதுக்கப்புறம் பரமபீதத்துக்கு ஒரு வாரம் முன்னாடி கூட அவருக்கு சொரூபத்தோடு இருக்க முடியல அன்னைக்கு உங்கள் காலசேபத்தை விடுறது எனக்கு இந்த பலி இருக்கிறது கூட தெரியல உங்கள் காலசேபத்தை விடுறது எனக்கு வந்து நரகமாக இருக்குது அப்படின்னு பாவம் நல்ல ஒவ்வொரு காலசேபத்துக்கு அப்புறமும் ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி ஒரு மணி நேரம் பேசுவேன் அந்த விஷயம் அவரை கன்வின்ஸ் பண்ணவும் முடியாது சுலபமாக எத்தனையோ புத்தகம் வாசிச்சுட்டு இருப்பேன் அந்த புத்தகத்தில் அப்படி இருக்கேன் இந்த புத்தகத்தில் அப்படி இருக்கேன்னு கேட்டுட்டே இருப்பேன் என்னால் நானும் கூட மாட்டேன் அவரை கன்வின்ஸ் பண்ணாத அவரை விட்றது இல்லை இந்த உமக்காச்சு எனக்காச்சுன்னு அது மாதிரியாக ஏதோ அவர் அனுக்கத்தில் அவர் இருந்த போது சொல்ல முடியல ஆனாலும் இப்போ பிராப்தமாச்சு அதுக்கு அதுக்கு ஒரு காலம் பெருமாளே அவதாரம் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் காலம் தாவது ஹிரண்யகசிபை கொலை பண்ணோன்னா காலம் காலம் வரட்டும் அப்படிங்கிற பெருமாள் அது மாதிரியாக அதனால ராமாயணம் ராமாயணன்றது பதினாலு வித்யாஸ்தானத்தில் புராணம்னு ஒன்று அதாவது தர்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் பதினாலு வித்யாஸ்தானங்கள் நாலு வேதம் ஆறு அங்கம் தர்மசாஸ்திரம் புராணம் நியாயசாஸ்திரம் மீமாம்சான்னு இந்த புராண சப்தத்தாலேயே சந்தஸுக்காக புராண சப்தம் இருக்காங்க நான் புராண சப்தமே இதிகாசத்தையும் சொல்கிறது நான் புராணத்தை விட இதிகாசம் பிரபலம் அதால் தான் இதிகாச புராண அபியாம் வேதாத்தியனம் பண்ணால் சம்ஸ்கிருதம் தானே வாஷான் வேதத்துக்கு அர்த்தத்தை நானாக தெரிஞ்சுக்கிறேன் மற்ற புஸ்தகமாக இல்லை எனக்கு லாங்குவேஜ் நாலேஜ் இருக்குது நான் புஸ்தகம் நாவல் படிக்கிறேன்ற மாதிரி படிக்கப்படாது இந்த பதினாலில் ஞானம் இருக்கணும் வேதத்தில் அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அப்படின்னா அர்த்தம்னா வேதத்தினுடைய வாக்கியத்தை அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒவ்வொன்றத்துலேயும் ஒரு டிகிரின்ற மாதிரி வச்சினோம்னா பதினாலு டிகிரி வாங்கியிருக்கணும்னு அர்த்தம் இப்போ மீமாம்சன்றது ஒரு சிரோமணி வாசிக்கிறா நியாயம்ன்றது ஒரு சிரோமணி வாசிக்கிறா அப்போது வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் பண்ணுறதுன்னா ஏற்கனவே இன்றைக்கி லௌகிய படிப்புன்னு வச்சுட்டு பார்த்தா பதினாலு டிகிரி வாங்கியிருக்கணும்னு அர்த்தம் அதுக்கு அதனால் ஏதோ ஒருத்தன் சாதாரணமாக சம்ஸ்கிருதத்தை வாசிட்டு நானாகவே அர்த்தம் சொல்கிறேன்னு ஆரம்பிச்சுட்டான்னா அவங்ககிட்ட வேதம் பயப்படுறது அப்படின்னு சொல்கிறது அப்போது எப்படி தெரிஞ்சுக்கணும்னா இதிகாச புராணத்தில் அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது அங்கே புராண சப்தம் இருந்தாலும் புராண சப்தம் இதிகாசத்தையும் சேர்த்து சொல்கிறது இதிகாச புராணாபியாம் வேதம் சமூபம் ஏது உபபிரமணம் அப்படின்னு சொன்னால் பெருசாக்குறதுன்னு அர்த்தம் வேதத்தில் சொல்லிருக்கப்பட்ட விஷயத்தை பெருசாக்கி சொல்கிறது இதிகாச புராணத்தில் பெருசாக்கி சொல்கிறது நமக்கு சின்ன வஸ்து பார்க்க முடியாட்டால் மேக்னிஃபைங் கிளாஸில் அதை பார்க்குறோம் அந்த ஒரு சின்ன வஸ்து இருக்குது அது நமக்கு கண்ணுக்கு தெரியாட்டா என்ன பண்ணுறோம் மேக்னிஃபையரை வச்சுட்டு பார்க்குறோம் மாதிரி வேதத்தில் மறைஞ்சிருக்கிறத கிளாரிட்டி வரணும்னா என்ன பண்ணணும் இதிகாசத்தை வச்சுட்டு பார்க்கணும் அதில் புராண இதிகாச அபியாம்னு இருக்குது புராண இதிகாச அபியாம்னு கிராமர் பிரகாரம் வரக்கூடாது எங்கே துவந்த சமாசம் இருக்கோ உண்மை தொகைன்னு தமிழில் சொல்கிறோமே இந்த துவந்த சமா ராமனும் கிருஷ்ணனும் ராமஷ்யா கிருஷ்ணஷ்யா ராமகிருஷ்ணவ் அப்படின்னு சொல்கிறோமே அது காம்பவுண்ட் வேர்டாக மாறுற போது விக்கிரகம் சொல்லும்போது ராமஷ்யா கிருஷ்ணஷ்யான்னு சொல்லலாம் அல்லது ராம் ராமஸ்யா லக்ஷ்மணஸ்யா ராமலக்ஷ்மணன்னு சொல்லலாம் லக்ஷ்மணஸ்யா ராமஸ்யான்னு எப்படி சொன்னாலும் வாக்கியம் சொல்லும்போது எப்படி வேணால் சொல்லலாம் ராம முன்னாடி இருக்கலாம் லக்ஷ்மண சப்தம் பின்னாடி இருக்கலாம் ஆனால் அது காம்பவுண்ட் வேர்டாக மாறும்பொழுது எந்த பதத்தில் அச்சு அச்சுனா உயிரெழுத்து குறவாக இருக்கோ அதுதான் முதல்ல இருக்கணும் லக்ஷ்மண சப்தத்தில் உயிரெழுத்து லானா இல் ப்ளஸ்ஸா அது மாதிரி பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு பார்த்தங்களானால் எதில் உயிரெழுத்து குறவாக இருக்கோ அது முதல் பதமாக இருக்கணும் உயிரெழுத்து அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது இருக்கணும் லக்ஷ்மண ராமம்னு சொல்லக்கூடாது ராம லக்ஷ்மணு தான் சொல்லணும் விக்ரம் சொல்லும்போது தனியாக சொல்கிற பட்சத்தில் ராமஹா ராமஹா லக்ஷ்மணஸ்யா ஆகச்சதி அப்படி சொல்லலாம் அல்லது ஆகச்சதான்னு சொல்லலாம் ஆனால் மாற்றி சொல்லும்பொழுது காம்பவுண்டோட மாற்றி சொல்லும்போது ராம லக்ஷ்மணோ ஆகச்சதகான்னு சொல்லணும் லக்ஷ்மண ராமம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு கிராமர் சொல்கிறது அப்போ இந்த சப்தம் புராண இதிகாசாபியாம்னு இருக்கக்கூடாது இதிகா இதிகாச புராணாபியாம்னு இருக்கணும் இதிகாச புராணாபியாம்னு இருக்குது ஆக்சுவலாக அது எப்படி இருக்கணும் புராண இதிகாசாபியாம்னு இருக்கணும் புராணத்தில் மூணு தான் இருக்குது உயிரெழுத்து இதிகாசத்தில் நாலு இருக்குது அப்போது எப்படி இருக்கணும் புராண இதிகாச அபியாம்னு இருக்கணும் ஆனால் இதிகாச புராண அபியாம்னு இருக்குது எக்ஸப்ஷன் என்ன சொல்லிருக்குன்னா எந்த இடத்துல அதுக்கு பிராதானியம் காட்டணுமோ அந்த இடத்துல அந்த ரூலை தளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது புராணத்தை விட இதிகாசம் முக்கியமானது என்றதை காட்டுறது அந்த இதிகாசம் ரெண்டு இதிகாசம் ராமாயணம் ஒன்று மகாபாரதம் ஒன்று மகாபாரதத்தை விட கூட இது உயர்ந்தது ஒரு விதத்தில் மகாபாரதம் அஞ்சாவது வேதம் என்று சொன்னாலும் கூட அதை விட இது உயர்ந்தது ஏன் உயர்ந்தது என்று சொன்னால் இதில் கலியுகத்தில் வாடுற நமக்கு சரணாகதி உபாயம் அந்த சரணாகதியை பற்றி சொல்கிறதுனால மகாபாரதத்தில் சர்மஸ்லோகம் தான் சரணாகதியை பற்றி சொல்கிறது அங்கே கீதை இருக்குது கீதையில் கர்மயோகத்தை பற்றி சொல்லிருக்கு ஞான யோகம் பக்தி யோகத்தை சொல்லி போயிருக்கு கலியுகத்தில் இருக்கிற வாளுக்கு ராமாயணம் தான் உயர்ந்ததாக இருக்குது ஏன்னா நாம் அனுஷ்டிக்கிற உபாயத்தை பற்றி பறக்க பேசுறதுனால இது உயர்ந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்காக சுவாமி சாய்கிற பிரதான சதகம்னு ஒரு சில்லற ரகசியம் அதில் சுவாமி சாய்கிறார் எது எதெல்லாம் பிரதானம் மந்திரங்களுக்குள்ளே எது பிரதானம் ஆச்சாரியாளுக்குள்ளே யார் பிரதானம் படிக்க வேண்டிய புஸ்தங்களுக்குள்ளே எது பிரதானம் கைங்கரியத்துக்குள்ளே எது பிரதானம் நூறு வாக்கியம் பிரதானம் பிரதானம் பிரதானம்னு முடியும் அதில் இதிகாசம் புரா இதிகாசம் ரொம்ப முக்கியம் அந்த இதிகாசத்தில் மகாபாரதத்தை விட ராமாயணம் பிரதானம் ஏன்னு காரணம் சொன்னால் சரண்ய தம்பதி வாக்கிய பூஷிதமான ராமாயணம் பிரதானம் ரெண்டு பேரும் திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேருமே நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறா அங்கே ருக்மிணி சொன்னதாக எங்கேயுமே பேச்சு கிடையாது ஆகினாலே அது இது சிறை இருந்தவள் அதால் தான் சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்லுகிறது இதை சொல்லும்பொழுது சிறை இருந்தவள் ஏற்றம்னு சொன்னால் அது தூது போனவன் ஏற்றம் சொல்லுகிறது மகாபாரதம் தூது போனவன் ஏற்றம் சொல்லுகிறது மகாபாரதம் கிருஷ்ணனுடைய பெருமையை சொல்கிறது அப்போ இது என்ன சொல்லணும் ராமன் பெருமை சொல்கிறதுன்னு சொல்லணும் ஆனால் சொல்லலை மகாபாரதம் தூது போனவன் ஏற்றம் சொல்கிறதுன்னா ராமாயணத்தை ராமனை கொண்டு தானே சொல்லணும் சொல்லலை சிறை இருந்தவள் ஏற்றம் சொல்லுகிறதுன்னு சொன்னேன் அதால் தான் ராமன் அப்படின்னா லவகுஜால் பாடிட்டு வர அப்போ ராமன் இருக்க ஆ பாடுங்க நன்னா இருக்குது யார் கதை ராமாயணம் யார் கதை இப்போ என்னை பற்றி யாரோ ஒருத்தர் ஸ்தோதனம் பண்ணுற அப்படின்னா இன்னும் இன்னும் பத்து நிமிஷம் பண்ணும் உபன்யாசம் குறைச்சி சொல்லிக்கலாம் அப்படின்னா என்ன இருக்கும் அதுக்கு அது சொன்னால் நன்னா இருக்க பெருமாள் சிம்மாசனத்தில் ஏழு இருக்க லவகுஜால் ராம கதையை சொல்கிறா அப்போது நன்னா இருக்குது அப்ரிஷியேட் பண்ணுறேன் அது வேறு உக்காண்டு வேறு கேட்குற முள்ள இறங்கி வந்துட்டார் கும்பலோட கும்பலாக வந்து இறங்கி வந்துட்டார் உலகுய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவள திரள்வாய் தன் சரிதை கேட்டான் அப்போ தன் சரிதையை கேட்கலாமா என்று சொன்னால் அது தன் சரிதை இல்லை யாரோட சரிதை சீதையோட சரிதை அதனால் தன் சரிதைன்னு கேட்டாவானா அது தப்பாக சொல்லலாம் சீதையுடைய சரி சரிதை என்பதனாலே அதில் கேட்டதில் ஒன்றும் தோஷம் இல்லை ஆகையினாலே அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் அது மாத்திரம் இல்லை இது ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் இருக்க மகிஷா இடத்துல இதை மகாபாரதம் ஏற்படுத்தலை இந்த ராமாயணம் ஏற்படுத்தின அளவு தாக்கம் இருக்க இப்போது இந்து நம் இப்போது சமா இந்து சனாதன தர்மத்தை சேர்ந்தவாள் எடுத்துவாள் எடுத்து பாருங்கோ சென்ஸ் எடுத்து பாருங்கோ ஒரு தடவை எடுத்த போது அப்பா ஸ்கூல்லேருந்து வந்து காமிச்சார் அப்போ ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருடம் முன்னாடி அதிக பேர் இந்தியன் பாப்புலேஷனில் ராமாயணம் சம்மந்தப்பட்டதாக இருக்குது அப்படின்னு வைதேகி கௌசல்யா ராமன் ராமலிங்கம் எதுவானா இருக்கணும் ஹனுமந்த் ஐயா இது மாதிரி வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அப்படின்னா இந்த கிரந்தம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அது மாதிரி இல்லை ஏதாவது ஒரு கீழே ரா வஸ்து விழுந்துருந்தா கூட ராமராமான்றோம் ரொம்ப துஷ்டையாக மாட்டு பொண்ணு வந்தால் நல்ல லங்கினி அப்படின்றோம் எது சொன்னாலும் ராமாயணத்துலேருந்து நல்லதுக்கும் ராமாயணத்துலேருந்து கெட்டவ கெட்டது இருந்தாலும் ராமாயணத்துலேருந்து சொல்கிறோம் அது மாத்திரம் இல்லை நம்மளவாழ்களில் ஆடி மாதம் ஆம்பி ஆம்பூண்டாட்டியை பிரித்து வச்சுருவா இதில் கிராமத்தில் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவா அது காரணம் சொல்கிறா சயின்டிஃபிக் ரீசன் வேறு ஏதோ சொல்கிறா அப்படி இருந்தால் கூட கடைசியில் என்னென்னா ராமன் பிறந்தான் கஷ்டப்பட்டான் அதனால் சித்திர மாதம் குழந்தை பிறந்தா கஷ்டப்படுன்றதுக்காக அது எப்படின்னா தடா சட்டம் கொண்டு வந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவா கிராமத்தில் அப்படின்னா பக்கத்து கிராமம் அக்கத்து கிராமம் தான் பிறந்தாதுக்கே கூட்டின்னு போடுவா அந்த பொண்ணை உள்ள இப்போ பழவேர்லேயே பிறந்து பழவேர்லேயே வார்க்கப்பட்டானா என்ன பண்ணுறது அவன் வந்து மீட் பண்ணிட்டான்னா அதுக்காக அம்மாவோட அவன் குளிக்க போனால் கூட போவோம் அவன் மாப்பிள்ளை வந்தானா கூட வாச தினையிலே உட்காந்து வச்சு தீர்த்தத்தை கொடுத்து பேசி அமுச்சிடுவா அவள் என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இது காரணம் என்னன்னா அதுக்கு மற்றவா சொல்கிறதுக்கு காரணம் வேறு அந்த தமிழ்நாட்டில் அந்த வெயிலில் பிரசவிச்சான்னா கஷ்டம் அப்படின்றதுக்காக சித்திர மாதம் பிரசவிச்சா கஷ்டம்ன்றதுக்காக சொன்னான் ஆனால் அதை சொன்னால் அவள் கேட்க மாட்டான் மனுஷா ராமாயணத்தை சொல்லிவிட்டா அப்போது ராமாயணம் நடந்திருக்கு ராமன் ஒருத்தன் பிறந்திருக்கான் அவன் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டிருக்கான் இதில் நம்பிக்கை இல்லாமல் போனால் அதை ஒத்துக்க மாட்டாள் அப்போ என்ன பண்ணுறது அவளை தடுத்து நிறுத்தத்துக்கு ராமாயணத்து மேலே பழிக்கு போட்டு அவளை பிரித்து வச்சிடுறா அப்படின்றது பார்க்கலாம் எல்லாம் ஆழ்வார் சாய்கிற கண்டார் உலர்னு பத்து பாசனம் சாய்கிற நாந்தகம் சங்கு தண்டு நான் ஒளிச்சார்கம் திருச்சக்கரம் ஏந்து பெருமை இராமனை இருக்குமிட நாடுதிரே காந்தல் முகிழ்விரல் சீதைக்காகி கனவிடை சென்றிருப்ப வேந்தர் தலைவன் சனகராசந்தன் வேள்வியில் கண்டார் உலர் என்று சாய்கிறார் அப்படின்னா நம்பிக்கை ஜனங்களுக்கு எந்த அளவு நம்பிக்கை இருக்கு பாஷிகாரே சித்திரையில் ஆதிரை நாள் வந்து தோன்று இந்த கேள்வி கேட்க தோணலை பாஷிகாரே சித்திரையில் தானே அவதாரம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னார் எவ்வளோ பேர் மகான்கள் சித்திரையில் தோன்றிருக்கா ஆனால் அந்த வாசிக்காத ஜனங்களுக்கு ஏதோ ஒரு கட்டுப்பாட்டை விதிக்கணும் என்று சொன்னால் ராமனை காமிச்சிட்டோ ராமன் கஷ்டப்பட்டுருக்கான் உன் வயிற்றில் பிறந்த குழந்த கஷ்டப்படும்னு சொன்னால் அதை கேட்குறதுக்கு இஷ்டம் இருக்குது அதுங்களுக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தன் காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு ராமாயணத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கா கிராமத்தில் கூட அப்படின்னு தெரியுது அந்த அப்படிப்பட்ட உயர்ந்த கிரந்தம் இது இந்த கிரந்தத்தை பற்றி எதுவும் வாசிக்கலைன்னா கூட குறைஞ்சபட்சம் இதையாவது வாசிக்கணும் மனுஷன்னு சொல்லிட்டா இதையாவது வாசிக்கணும்னு சாய்க்கிறார் ஆழ்வார் அவருக்கு கிருஷ்ண கிருஷ்ணா தத்துவம்னு பேர் நம்மாழ்வாருக்கு மூணு தடவை பகல் கண்ட குழியிலே இரா விழுவாரை போலே கார்த்தால் ஆஃபீஸ் போகும்போது நோண்டிட்டு இருக்கான்னா சாயங்காலம் வரும்போது என்ன பண்ணுவோம் கார்த்தால் போகும்போது நோண்டிட்டு இருந்தானே நம்ம காலை பத்திரமா எடுத்து வச்சு வரணும் ஆத்துக்குன்னு நினைப்போமோனோ அப்படி இல்லை ஏற்கனவே உளுந்த பள்ளத்திலே இவர் உழறவர் யார் நம்மாழ்வார் ஏதாவது கிருஷ்ணனுடைய நீர்மையை நினச்சா ஆறு மாதம் மோகிச்சு விடுவார் அதாவது பகல் கண்ட குழியில் இரா விழுவாரை போலேன்னு சாய்கிறார் நம்பில்ல அப்படி இருக்கிறனால அவர் என்ன சொல்கிறேன் வாசிக்கிறதுன்னு சொன்னால் ராமாயணத்தை வாசிக்கணும் ராமாயண வா நியாயம் வாசிச்சிருக்கான் வியாக்கரணம் வாசிருக்கான் எல்லாம் வாசிச்சிருக்கான் ஸ்ரீமத் ராமாயணம் தெரியாது அப்படின்னா அவன் வாசிக்காதவனே சொல்லிட்டார் அவர் இதனால் கட்பார் இராம பிரானை அல்லால் மற்றும் கட்பரோ அப்படின்னு சாய்கிறார் கட்பார் இராம பிரானை அல்லால் ராம சப்தம் சம்ஸ்கிருத சப்தம் பிரான்ற சப்தம் தமிழ் சப்தம் பிரான்னா உபகாரகன் அப்படின்னு அர்த்தம் அதோட மற்றும் கற்பரோ மற்றவாறு கற்பரோ அப்படின்னு சொன்னால் நீ பகவத் விஷயமான அங்கே சாகிற இவர் பதர் கூட்டி கழிக்கிறார் அல்லர் வியாக்கியானம் பண்ணுற இவர் பதர் கூட்டி கழிக்கிறார் அல்லர் பதர் அதை தூத்தி பதரை தள்ளிட்டு நெல்லை எடுத்துக்கல இவர் நெல்லுக்குள்ளே நெல்லை பொறுக்கிறார் சுத்தமான நெல் ஊட்டமான நெல்லுக்குள்ளே இவர் பதர் கூட்டி கழிக்கிறார் அல்லர் பொறுக்கிற நெல்லில் நெல் பொறுக்குகிறார் அப்படின்னா அர்த்தம் ஊட்டமான கதைகளுக்குள்ள பகவத் கதைகளுக்குள்ளேயே இது ஊட்டமான கதை ஏன்னா சாமானிய தர்மம் எல்லா தர்மத்தையும் இதுலேருந்தே தெரிஞ்சு கொள்ள முடியும் என்பதனாலே பகவத் கதைகள் அதாவது தேவதாத்திரத்துடைய கதை மனுஷாவுடைய கதையை விட இது வசந்ததுன்னு சொல்கிறது மாத்திரம் இல்லை பகவத் கதைகளுக்குள்ளேயே இது வசந்த கதை அதனால எல்லா நெல் ஊட்டமான நெல்லுக்குள்ளே இது ஊட்டமான நெல் அப்படின்னு சாய்கிறார் அப்படிப்பட்டது அதிலே நித்திய பாராயணம் அதாவது இந்த பாராயணம் பண்ணுறவா கூட நித்தியமாக பாராயணம் பண்ணுறதுன்னு ஒன்று உண்டு அப்போ கூட ராமாயணம் பண்ணுறா பாகவதெல்லாம் எப்பயோ வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ணுவாள் பழைய காலத்தில் சாதாரணமான விற்பத்தி இருக்கிறவா கூட ராமாயண சைக்காது இருக்க மாட்டா ஆற்றுல ராமாயணன்றது அவ்வளோ ஆற்றுக்கு சுபத்தை கொடுக்கக்கூடியது ராமாயணம் படிக்கிற இடத்துல எந்த சிரமம் வந்தாலும் அந்த சிரமங்கள் போயிடும்னு இப்போ நித்தியம் வாசிக்கிறதுன்னு ஒன்று இருக்கிறதுனால அது நித்தியமாக இருக்குது நைமித்திகம்னு சொன்னால் சாத்தங்களில் இவா அப்பா சாத்தத்தன்னைக்கு வாசிப்பார் யார் இவரோட அப்பா ராமசாமி எங்கார் இருக்கார் அவர் சாத்தத்தில் ரக்ஷோக்ன மந்திர படணும் பிராமணார்த்துக்கார உட்காந்து சாப்பிட்றாளே அப்போ ரக்ஷோக்ன மந்திர படனம் பண்ணணும் அதுக்கப்புறம் அவகிட்ட சொல்கிறோம் நீங்கள் சாப்பிட்ற வரை ஊர்வம்பளம் அப்போ தான் ஊர்வம்பளப்பு எல்லாத்தையும் சாய்ச்சிடுவா சாய்க்க வேண்டியதெல்லாம் வேற ஒன்றா வேற சாய்ச்சிடலாம் அப்புறம் வேணுன்ற அளவுக்கு தான் பண்ணுவா அப்போ ஊர்வம் மொத்தம் அப்போ தான் வரும் ஊர்வம் பழப்பு அம்பலப்படாது அந்த கர்த்தாவாக இருக்கிறவன் உட்காந்து புருஷ சூக்தம் ஸ்ரீ சூக்தம் உதயத்தை சொல்லணும் அதெல்லாம் இல்லைன்னா நல்ல வாத்தியாராக இருந்தால் பண்ணுவா காயத்ரியாவது ஜபிச்சுன்று அப்படின்னு சொல்கிற வழக்கம் உண்டு அது மாத்திரம் இல்லாத இதிகாச புராணங்களை யாவ சக்கியம் ஷாவ இஷ்யே அவர்கிட்ட பிரார்த்திக்கிறோம் இதிகாச புராணத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தேவல அம்சேகிற வரை யாவச்சக்கியம் சாபிஷே முடிஞ்ச அளவுக்கு நான் உம்மை கேட்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்போது இந்த கங்கையை பகீரதன் கொண்டு வரானே அந்த சரித்திரம் பாலகாண்டத்தில் இருக்குது அந்த இதுவை படிக்கிற வழக்கம் அந்த சர்க்கங்களை படிக்கிற வழக்கம் இப்போ அப்பா வாசிட்டுருக்கு அதுக்காக சொல்கிறேன் அப்போது அந்த கங்கையை பகீரதன் கொண்டு ஏன்னா அங்கே வால்மீகி பகவான் சொல்கிற பித்திருக்கள் திருப்தி அடையணும்னு சொன்னால் இதே இந்த கங்கை பிறந்த வரலாறு ராமனை கூட்டின்னு போகிற இடத்துல கங்கை பிறந்த வரலாறு சொல்கிற அந்த இடத்துல நவ விவித கதா ஒம்பது கதை தெரிஞ்ச கதையே திருப்பி சொன்னாலும் கேட்குற மாதிரியாக இருக்கணும் நவம்னா புதுசுன்னு அர்த்தம் நவம்னா ஒம்பது அர்த்தம் நவ திருப்பதினா என்ன அர்த்தம்னா ஒம்பது திருப்பதின்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை எத்தனை தடவை சேவிச்சாலும் மறுபடி சேவ் சேவிச்சுட்டே இருக்கலாம்னு அர்த்தம் அப்போது நவ விவித கதா குஷிக சுத கதித விவித நவ விவித கதா என்று சொல்கிறேன் ஒம்பது கதை சாய்ச்சிருக்கார் வால்மீகி பகவான் ஒம்பது கதை இவர் விஸ்வாமித்திரர் ஒம்பது கதை சாய்ச்சிருக்கார் இந்த ஒம்பது கதையும் ராமனுக்கே இனிமேல் இன்னொரு தடவை இவர் சொல்லுவாரா அப்படின்னு கேட்க முடியாத அளவுக்கு இன்னொரு தடவை சொன்னாலும் ராமன் கேட்டுக்கிறதுக்கு தயாராக இருக்கான் அப்படிப்பட்ட கதையை சொன்னேன் அதில் இந்த கங்கை எப்படி வந்து சேர்ந்தால் பகீரதன் கங்கையை கொண்டு வந்து அவள் பிதற்களை எப்படி திருப்திப்படுத்தினான்னு சொல்லக்கூடியது அதை சாத காலத்தில் சேவிக்கிறதுன்னு உண்டு காமியமாக சேவிக்கிறதும் உண்டு காமியம்னு சொன்னால் கல்யாணமே ஆகலைன்னா பாலகாண்டத்தை சேவிக்கிறது கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கா அப்படின்னா சுந்தரகாண்டத்தை சேவிக்கிறது எவனோ ஒருத்தன் தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கான் நமக்கு மனசு நிம்மதியே இல்லாத எதிரி இருக்கான்னா யுத்த காண்டத்தை சேவிக்கிறது தனித்தனி காண்டத்துக்கு கூட இருக்கும் அந்த சுந்தரகாண்டத்துக்கு அது மாத்திரம் பலன் இல்லை குஷ்டரோகம் வந்துருக்குன்னா அதை கூட மகாவிஸ்வாசோட சேவிக்கிறாலும் குஷ்டரோகம் கூட போயிடும்னு பலஸ்ருதி சொல்லியிருக்கு அந்த அளவுக்கு சக்தி கொண்டது ஆகினால அப்படிப்பட்ட அப்போது நித்தியமாக மாறுது நித்தியம் சேவிக்கிறதுனால பாராயணம் பண்ணுறதுனால நித்தியமாகவும் மாறுது நைமித்திகமாகவும் மாறுது எப்படி ஆறுதுன்னா சாத்த காலத்தில் கங்கை பிறந்த வளரா வளரால் சேவிக்கிறோம் அது மாதிரி காமியமாகவும் மாறுது பாலகாண்டத்தை இதுக்காக சேவிக்கிறது மற்றவாளுக்கு சேவிக்கிறது அது மாத்திரம் இல்லை பிராமணாளுக்கு கட்டளை இருக்கு இது எல்லா வர்ணத்து வாளுக்கும் சொல்லித்தர வேண்டியது ஏன் அப்படின்னா அவளுக்கு வேதத்தில் அதிகாரம் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட அவா பெருமாள் அனுபவிக்கணும் அவா பெருமாள் இடத்துல போகணும் நம்ம விட அவளுக்கு லாபம் நான் நாம கணக்கு வேற யுகத்தில் தான் நம்ம பக்தி யோகம் மூக்க பிடிச்சுட்டு இருப்போம் அவளுக்கு அது இல்லைன்றதுனால சௌகரியம் பகவானையும் அனுபவிச்சுட்டா புராண இதிகாசத்தால் அவளுக்கு பரசாரணம் பண்ணி வச்சிருவா அப்போ நம்ம விட யார் சீக்கிரம் போவா தான் போவா அதனால எல்லா வர்ணத்து இதை அவசியம் சொல்லி வைக்கணும் மற்ற வந்தால் நான் தர மாட்டேன்னு சொல்ல முடியாத அவளுக்கு அவசியம் இதை சொல்லி வைக்கணும் பொதுவாக ஸ்திரீகள் யாருக்கு வேதத்தில் அதிகாரம் இல்லையோ அவ விஷயத்தில் இதெல்லாம் ஏன்னா பூர்வபக்ஷமே ஸ்ரீபாஷத்திலே பூர்வபக்ஷம் இருக்குது அவளுக்கு இதிகாச புராணத்தில் அருகதை இருக்க அப்படி இருந்துச்சு அதனால் விஷயத்தை தெரிஞ்சுட்டு ஏன் பக்தி யோகம் பண்ணக்கூடாதான்னு கூட கேள்வியை கேட்டிருக்க ஆகினால் அப்படிப்பட்ட உயர்ந்ததான சரித்திரம் இது அது மாத்திரம் இல்லாத முறைப்படி அறியணும்னு சொன்னால் ஆட்டுக்கும் அசையும் ஆணைக்கும் அசையாதுன்னு சொல்லுவா இதை சாதாரணமான விற்பத்தி ரெண்டு மாதம் சம்ஸ்கிருத வாஷ்யம்னு சேவிக்கலாம் தப்பு இல்லாத சேவிக்கலாம் திராட்சா பாகம் பண்டிதன் ஒருத்தன் சம்ஸ்கிருத்தில் பண்டிதன் நன்னா வந்துருத்தவனுக்கு மொழியறிவு வித்பத்தி வந்துருத்தோன்னு தெரிஞ்சால் ஸ்ரீமத் பாகவதத்தை கையில் கொடுத்துட்டு பக்கத்தை எந்த பக்கம் பிரிக்கிறியோ அந்த பக்கத்தில் அர்த்தம் சொல்ல வேண்டாம் தப்பு இல்லாமல் பதச்சேதம் பண்ணி நீ வாசிட்டா நீ வித்வான் அப்படின்னா அது அவ்வளோ கஷ்டம்னு அர்த்தம் சொல்லப்பட்ட விடயம் கிருஷ்ணனுடைய விளையாட்டு அதை எழுதியிருக்கக்கூடிய ஸ்லோகம் அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் இது ஆட்டுக்கும் அசையும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாரும் வாசிக்கலாம் ஒரு நாலு மாதம் சம்ஸ்கிருதம் வாசிப்பா மொத்த போயிடும் தப்பு இல்லாமல் வாசிக்கலாம் இதை அவ்வளோ எளிமையாக திராட்சா பாகமாக சாதிச்சிருக்கார் ஆனால் தூக்கத்தை போக்குறதுனா வித்வானுக்கும் தூக்கத்தை போக்கிடும் இன்னும் அர்த்தம் தெரிஞ்சுட்டு ஆராய்ச்சி பண்ணி விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சில சந்தேகங்களுக்கு மணிக்கணக்கில் நீ நாலு கணக்கிலையும் பதில் கண்டுபிடிக்க முடியாது இதில் அதுக்காக என்ன பண்ணால் இதுக்கு தர்மா கூத்தம்னு தர்மசாஸ்திரம் ஸ்ரீமத் ராமாயணத்தில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்திர விஷயங்களை மாத்திரம் எடுத்துட்டு மற்றபடி வர்ணனை வேண்டாம் அதில் எத்தனையோ கிரகங்களை பற்றி பேசியிருக்கு ஜோதிஷ விஷயம் அதை பற்றி வேண்டாம் சரணாகதியை பற்றி வேண்டாம் கேவலம் தர்மம் எத்தனை சொல்லப்பட்டிருக்கு அதில் அந்த தர்மங்களை மாத்திரம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு தனி வியாக்கியானம் அது எங்கேயாவது ஒரு நாலாயிரம் பக்கம் இருக்குது அந்த வியாக்கியானம் நாலாயிரம் பக்கம் இருக்குது தான் இவரோட சிஆர்எஸ் கண்ணன் தான் எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு ஆற்றுல இருந்த புஸ்தகம் இதுவாக போயிடுத்துன்னுட்டு இப்போ புதுசாக எங்கேயோ பண்ணி அதை பிரிண்ட்டு போட்டு கொடுத்த சிஆர்எஸ் கண்ணன் எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ தர்ம சூக்ஷம் இதில் இருக்குது வால்மீகி வர பரத்வாஜன் வால்மீகி ஒரு சிஷ்யர் கலசம் பூர்ணமாதாய பிஷ்டதோ அனுஜகாமகான் இருக்குது கலசத்தை பின்னாடி கலசத்தை எடுத்துட்டு பின்னாடி பின்தொடரான்னு இருக்கு பின்தொடரான்னு சொன்னாலே பின்னாடி தானே நடக்கிறான்னு அர்த்தம் கலசம் பூர்ணம் ஆதாய புஷ்டதா அனுஜகாமா அப்படின்னு சொன்னால் பின்னாடி பின்தொடரான்னு சொல்லுவாளா பின்னாடி நடக்கிறான்னு சொன்னால் பரவாயில்ல பின்னாடி பின்தொடரான்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அங்கே பின்னாடின்னு அர்த்தம் இல்லை அடின்னு அர்த்தம் அதாவது ஒரு சில ஹோட்டலில் இருப்பான் நாலு விரல் நாலு டம்ளரில் இருக்கும் அப்படி கொண்டு வந்து அப்படி வைக்கிறான் பாருங்க அது மாதிரி பெரியவாள் இடத்துல அந்த பெரியவாள் இடத்துல கைங்கரியம் பண்ணும் பொழுது எப்படி பண்ணோன்னா அந்த பயம் இருக்கணும் அதுக்கு அவகிட்ட எப்படி கொடுக்கணும் அவள் உபயோகப்படுத்த வேண்டிய கலசத்தை இப்படி மேலேருந்து பிடிச்சிக்கப்படாது இப்படி பிடிக்கப்படாது கழுத்தில் அந்த இதில் மேலே பிடிக்கப்படாது இப்படி ஏந்தி கொடுக்கணும்னு நம்ம கையில் கலசம் இருக்கணும் அவன் இப்படி எடுத்துக்கணும் பிருஷ்டதா ஆதாய பிருஷ்டதா அனுச்சகாமா இல்லை பிருஷ்டதா ஆதாய அப்படின்னு அவர் அவர் உபயோகப்படுத்துவார் வால்மீகி உபயோகப்படுத்துவேன்றதுக்காக அந்த கலசத்தை கையில் இப்படி ஏடு ஏழை பண்ணிட்டு பின்தொடர்ந்தார் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறோம் இவர் வந்தார் வால்மீகி பகவான் வால்மீகி பகவான் வால்மீகி பகவானால் இந்த கிரந்தம் எழுதப்படணும்னு தேவதைகள் ஆசைப்பட்டார் வால்மீகி பகவான் வயத்தில் எப்படியான பிரகலாதன் வயத்தில் இருக்கும்பொழுதே நாரதர் அவருக்கு உபதேசம் பண்ணாரோ இது மாதிரி வால்மீகி பகவானுக்கு அவர் அம்மா வயத்தில் அவர் இருக்கும்போதே ராம ராம நாமத்தை உபதேசம் பண்ணப்பட்டவர் அந்த கதை மேலே சொல்கிறேன் அதனால் அவருக்கு பிரகலாதனை போல வால்மீகி அதுக்கப்புறம் வேடுவர்களாக வளர்க்கப்பட்டார் அவர் அவர் அவரை தேடி பிரம்மா வரார் எதுக்கு வர ஆச்சாரியால் வர நாரதர் வர பிரம்மா வரார் உபதேசம் பண்ணுறதுக்கு பொதுவாக ஆச்சாரியனை தேடி நாம் போகணும் ஆச்சாரன் ஆச்சாரியன் நம்ம இடத்துக்கு வந்து பாடம் சொல்லி தரப்படாது ஆச்சாரன் இருக்கிற இடத்துக்கு நாம் போகணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் இருக்குது சமிப்பாணி சமிப்பாணியாக போகணும் ஷோ வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படிப்பட்ட சமிப்பானினா சமித்த இடத்துல போகிறதுன்னு அர்த்தம் ஏன்னா பெரும்பாலும் அவள் கிரகஸ்தாலாக இருந்தான்னா அவளுக்கு சமைத்து கொடுக்கறது என்ற அர்த்தம் அல்லது கை கூப்பிடப்பட்ட கையோடு போகணும் அதை காலசேவன் சொல்கிற வரை அவள் சொல்லிட்டு இருக்க வரை புஸ்தகத்தில் கையிலாட்டா இப்படி இருக்கணும் இது மாதிரி இந்த கால் தெரியப்படாது இஜிமேட்டேஷன் காலசேவன் சாட்சியில் இருந்து எங்கேயாவது கால் தெரிஞ்சதுன்னா நிறுத்திடுவேன் அந்த நாற்பது பேரில் யாரோ ஒருத்தர் காலை காட்டுறான்னு அர்த்தம் அப்படின்னா இப்படி மூடின்னு உட்காந்துக்கணும் அதுக்காக அப்படி அங்கே போய் உட்காரது முன்னாடியே குடுமியை முடிஞ்சுட்டு கையாளம் வரணும் குடுமி இந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடாது பார்த்துட்டே இருக்கு இந்த குடுமி கீழே இருக்குது அப்படின்னா நிறுத்துருவேன் அப்போ யாரோ ஒருத்தர் தப்பு பண்ற அவருக்கு மழையாக பொழிகிறவருக்கு நீந்து போனால் அவருக்கு மறந்து போட்டே போல இருக்கு யோசிக்கிற பிரமாணத்தை அர்த்தம் இல்ல யாரோ கட்டவர்களை காட்டுறா யாரோ சரியா இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி பொதுவாக ஆச்சாரியனை ஆச்சாரம் தேடி சிஷ்யன் போனோம் ஆனால் இந்த மூலமான ராமாயணம் பிறந்த பொழுதும் இதனுடைய பெருமை இதெல்லாம் சிஷ்யனை தேடி ஆச்சாரியன் வந்திருக்கார் வால்மீகியை தேடி முதல்ல நாரதர் வந்தார் அதுக்கப்புறம் வால்மீகி இருக்கிற ஆசிரமத்தை தேடி பிரம்மா வந்தார் அது மாதிரியாக இப்போ பாஷ்யக்காரரை தேடி யார் வந்தா ராமாயண பாடம் சொல்லி தரத்துக்கு இப்போ ராமாயணம்ன்றது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அது காலக்ஷேப கிரந்தம் ராமாயணம்ன்றது காலக்ஷேப கிரந்தம் நாம படிச்சிட முடியாது அது அதுக்காக நான் தனியாக ஏற்கனவே கிரந்த சதுஷ்டயம் இருக்குது நாலு கிரந்தம் சேவிச்சுட்டு இருக்கோம் இது அஞ்சாவதாக ஒன்று வைக்கிறதும் கஷ்டம் அதுக்காக என்ன பண்ணிட்டான்னா பகவத் விஷயத்தில் சேர்த்துட்டா ராமாயணத்தை கொண்டு வந்து பகவத் விஷயத்தில் சேர்த்துட்டா சேர்க்க வச்சவர் பாஷ்யக்காரர் பாஷ்யக்காரர் ஒரு வருஷ காலம் பெரிய திருமலை நம்பி ஸ்ரீபாதத்திலே ராமாயணம் கேட்டருளினார் அப்படின்னு ரகசிய சாரத்தில் குரு பரம்பரா சாரத்தில் இருக்குது பெரிய திருமலை திருமலை நம்பி ஸ்ரீபாதத்திலே ராமாயணம் கேட்டருளினார் அவர் வியாசர் சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடியவர் பாஷ்யம் பண்ணக்கூடியவர் அதுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கணும் அப்படிப்பட்டவர் இது ஒரு ராமாயண கதை இது அவரா வாஷா அவருக்கா புரியாதா என்று சொன்னால் அது பரம்பரையாக வரணும் இந்த ஞானம் வரணும் செவி வழியாக வரணும் என்பதற்காக அவ மாமா பாஷிகாருக்கு மாமா அவர் திருமலையில் கைங்கரியம் பண்ணிருந்தவர் திருமலையில் பழைய காலத்தில் சாமானிய மனுஷாக போய் தங்க மாட்டா பெருமாள் சேவிச்சுட்டு கீழே விழுந்தணும் கைங்கரிய பிறால் தவிர யாரும் அங்கே தங்கறதில்லை இப்போ பாஷிகாரம் மேலே தங்க முடியாது பாஷ்யக்காரர் கீழ்த்திருப்பதியில் தங்கிட்டு இருக்க அப்போது அவர் ஒவ்வொரு நாளும் கைங்கரியத்தை முடிச்சுட்டு இவருக்கு காலக்ஷேபம் சொல்கிறதுக்கு திருமலையிலேருந்து கீழே இறங்கி வந்திருக்கார் மாமா அவர் எவ்வளோ திருநக்ஷத்திரம் இருப்பார் ஓ இப்போயாவது பஸ்ஸில் போனாலே நமக்கு முடியல இப்போ படிக்கட்டு கட்டியிருக்கா அப்பயே முடியல அப்போ எப்படி இருந்திருக்கோம் இது மாதிரி ஆதிமனுஷன் கோப சுவாமி காலத்தில் தான் படிக்கட்டு கட்டிருக்கா அதுக்கு முன்னாடி படிக்கட்டும் இருந்திருக்காது அதில் இவருக்கு இது ராமாயண காலசேவம் சொல்கிறதுக்கு ஒரு வருஷம்னா முந்நூற்றி அறுபதுங்க பாஷிகார் கோஷ்டிபுரத்துக்கு ஏழுனது மாத்திரம் இல்லை பாஷிகார் நடந்தது மாத்திரம் சொல்லிட்டு இருக்கோம் பாஷிகாருக்காக நடந்தவாலும் இருக்கா <laughs> நம்ம பாஷிகார் மட்டும் திருக்கோட்டியூர் நம்பி கிட்ட ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதினெட்டு தடவை ஏழு நேரம்னு சொல்கிறோம் பாஷிகார் சரி முந்நூற்றி அறுபத்தஞ்சு இன்ட்டு அந்த காலத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வச்சுட்டா கூட முந்நூற்றி அறுபத்தஞ்சு இன்ட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் ஒருத்தர் நடந்திருக்கார் அவர்கிட்ட அவர் வந்து இவரிடத்துல காலக்ஷேபம் சொல்ல சொல்கிறதுக்கு வந்திருக்கார் விஷயம் சொல்லி தரத்துக்காக அவ்வளோ நாள் எழுந்திருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதில் அவ்வளோ ஆழமான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம் அக்ரே மூலத்தை மாத்திரம் இல்லை அக்ரே வாச்சைத்தி பிரபஞ்சன சுத்தே தத்துவம் முனிப்பியா பரம் இப்பயும் நம்ம சமாஷன காலத்தில் சங்கரமாக சொல்லி வைக்கிறா ராமாயண பாராயணத்துக்கும் கூட சொல்லி வைக்கிறா அது மாத்திரம் இல்லை காலக்ஷேபம் பண்ணுறது பெருமாளே காலக்ஷேபம் சொல்லியிருக்கேன்னு தெரியுது அக்ரே வாசைத்தி பிரபஞ்சன சுத்தே தத்துவம் முனிப்பியா பரம் வியாக்கியாந்தம் பரதாதிபிகி பரிவிரதம் ராமம் பஜே சியாமலம் பெருமாள் சிம்மாசனத்தில் எழுந்திருக்கார் பரதாதிகள் இருக்கா கருத்த நிறத்தோடு எழுந்திருக்கார் அங்கே முன்னாடி சிறிய திருவடி ராமாயணத்தை வாசிக்கிறார் அதுக்கு வியாக்கியானம் பண்ணுறார் ராமன் அந்த ஸ்லோகத்தில் ராமன் ராமாயணத்தை காலக்ஷேபம் சொல்கிறேன் முதல்ல கேள்வி என்ன சொன்னால் இவர் சரித்திரத்தை இவராக கேட்கலாமா அப்படின்னு கேட்டோமே இவர் சரித்திரத்தை இவரே காலக்ஷேபம் சொல்லலாமான்னு கேள்வி வரும் அக்ரே வாசைதி பிரபஞ்சன சுதே பிரபஞ்சன சுதன் வாயு சுதன் யார் அனுமார் அக்ரே வாசைதி சதி அவர் அதை ராமாயணத்தை சேவிக்க தத்துவம் முனிபியகா பரம் வியாக்கியம் முனிவர்கள் இருக்கா அந்த கோட்டியில் பரதாதிகள் இருக்கா பெருமாள் சிம்மாசனத்தில் இருக்க சிறிய திருவடி மூலத்தை வாசிக்கிறார் அந்த ரிஷிகள் இருக்கிற ஓலக்கத்தில் பெருமாளதுக்கு வியாக்கியானம் பண்ணுறாருன்னு சொல்கிறது அந்த தியான ஸ்லோகம் ராமாயண் ராமனை அப்படி தியானிச்சுக்க சொல்கிறதுன்னா பெருமாளே காலக்ஷேபம் சொல்லியிருக்காருன்னு தெரிகிறது அப்போது அவ்வளவு கடினமான கிரந்தமும் தூக்கத்தை பண்டிதாளுக்கு தூக்கத்தை போக்க வைக்கக்கூடிய கண் கிரந்தமும் தான் அவ்வளோ சூக்மத்தை தெரிஞ்சுக்கொள்ள முடியாது இன்னொன்று நாஸ்திகனாக இருந்து இதை பார்த்தான்னு சொன்னால் அவன் ஆயிரம் கேள்வை கேட்பான் ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி கேட்க மாட்டான் சீதை அவனை விஷா லக்ஷ்மணனை விஷா அவள் ஏன் வெயிலாமா அப்படின்னு கேள்வி கேட்பா அதுக்கப்புறம் அவள் தான் விஷா இவன் எதுக்கு போனான் போகிற மாதிரி போயிட்டாங்க இல்லையா புதரில் மறைஞ்சிக்கப்படாதா புரியுதா இப்போ இவன் விஷா விஷா விட்டு போ ஆஃபீஸ் போகிற மாதிரி போயிட்டு எங்கேயோ இருந்துட்டு வராளே எத்தனையோ பேர் இருக்காள் இந்தளவு யோஜனை அந்த லக்ஷ்மணனுக்கு தெரியாதா அப்படின்னா இவன் தான் சொன்னான் இவன் என்ன சொல்கிறா பரதன் நீ போட்ட பிளேனா பரதன் போட்ட பிளேனா அது இங்கே சித்திக்காது அப்படின்னு சொல்லி அந்த மானை பிடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறா இப்போ இவ ஆம்பியாம் பொண்டாட்டி சினிமாவுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றா மச்சின தடங்களாக இருக்கான் அப்போ அந்த மச்சினம் மேலே இவ்வளோ கோபம் வரும் <laughs> அது மாதிரி அந்த மானை பிடிச்சி கொடுக்கணும்னு சீத்தை சொல்கிறா அப்போ சொல்லும்போது அவள் வார்த்தை என்ன தெரியுமா இப்பயே அவள் பாருங்க இப்போ நாம் வீடு கட்டினா ஏதோ ஒன்று மழை வெயில் இல்லாமல் இருந்தால் போகணும் அந்த ஸ்திரீகள் இதை இப்படி பண்ணணும் அதை அப்படி பண்ணணும் அதை இப்படி பண்ணணும்னு சொல்கிறாள் அந்த மாதிரி அவளுக்குன்னு ஒரு திங்கிங் அவள் என்ன பண்ணுறான்னா இப்போ மானை பிடிச்சி இப்போ விளையாடுறத பற்றி அவள் பேசலை பதினாலு வருஷம் கழித்து அயோத்திக்கு போனா விட்டு இதுவும் கூட விளையாடலாம் பரதன் இதை ரசிப்பேறான் பரதன் இந்த மானை பார்த்து ரசிப்பார் கொஞ்ச நாள் முன்னாடி என்ன சொல்லிருக்கா ராமன்கிட்ட பரதன் ரசிப்பான் மூணு மாமியார் ரசிப்பா நாமெல்லாம் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு பரதன் ரசிப்பான்னு சொல்லிருக்கா அப்படின்னா லக்ஷ்மணன் ரசிப்பான்னு சொல்லணுமா இல்லையா கூட வந்திருக்கான கைங்கரியத்துக்கு லக்ஷ்மணன் பேர் மிஸ்ஸிங் அங்கே புரியுறதா நீர் ரசிப்பேன் நான் ரசிப்பேன் பரதன் ரசிப்பான் மாமியார்கள்லாம் ரசிப்பா இந்த மானை நாம் கூட்டிட்டு போனால் எங்கே அயோத்திக்கு கூட்டிட்டு போனால் ரசிப்பான்ற லக்ஷ்மணும் ரசிப்பான்னு சொல்லணுமோன்னா ஏன்னா லக்ஷ்மனுக்கு ஆரம்பத்துலேருந்தே இது பிடிக்கல இவ கேட்கறது பிடி அவ தெரிஞ்சு விட்டா இவனுக்கு இஷ்டம் இல்லை இதை பிடிக்கிறத அப்படிங்க தெரிஞ்சுட்டா பரதன் ரசிப்பான்னு சொன்னவன் என்ன பண்ணோம் நீ ஏன் இங்கே இருக்க அவன் ஹாராமா சீதே லக்ஷ்மணான்னு அவன் கத்திட்டு விழுந்துட்டானே அப்படின்னு சொன்னா விட்டு இவள் போக சொல்கிறா இவன் போக மாட்டேங்கிறான் அப்போ என்ன சொல்கிறா இப்போ பரதம் ரசிப்பான்னு சொன்னவோ நீயா வந்தியா பரதம் அமைச்சு வந்தியா உன்னுடைய உன்னுடைய பிளானா இது அல்லது பரதம் அமைச்சு வந்திருக்கியா நீ அப்படின்னு கேட்குறா தவவா பரத சிவா உன்னுடைய பிளானும் மறுபடியும் மேலே மொத்தம் பரதனையும் கூட கூட்டிக்கிறா இவனை வெய்யற போதெல்லாம் பரதனையும் கூட கூட்டிட்டு நீ உன் பிளானும் இங்கே சித்திக்காது பரதனுடைய பிளான் இங்கே சித்திக்காது மரியாதை இந்த இடத்த விட்டு போடு இல்லைனா நான் இங்கேயே விழுந்து செத்து போடுவேன் அதுக்கு மேலே என்ன பண்ண ஒரு பொம்னாட்டிக்கு அந்த வீக் பாயிண்ட் தெரியும் எத்த சொன்னான் ரெண்டு கையாலையும் வயிற்றில் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டான் இது பண்ணா விட்டு அவனால் இருக்க முடியல இன்னொன்று அங்கே போய் மறைஞ்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ராமன் வந்துட்டான்னு வச்சுக்கோ அப்போது அவங்ககிட்ட கேள்வி கேட்பா ஒன்று இல்லைன்னா இவன் போயிருக்க மாட்டான்னு அங்கே வந்து எட்டி பார்த்துட்டு பார்த்தியா இன்னும் நான் சொன்னது கன்ஃபார்ம் பண்ணி போவாத வேற அதனால இவ்வளோ இருக்கிறதுனால இந்த இடத்துல நாம் இருக்கக்கூடாது இது இந்த ஒரு சூழ்நிலையில் ஒரு ஐம்பது கேள்வியை கேட்டுருக்கா பெரியவா ஓ நமக்கு மாத்திரம்தான் அந்த யோஜனைலாம் வரும்னு இல்லை இந்த ஒரு விஷயத்தில் சீத்தை இப்படி பா சீத்தை இது மாதிரி பேசியிருக்கலாமா இப்படி இருந்தால் லக்ஷ்மணுக்கு இன்னும் இத்தனை ஆப்ஷன் இருக்குது ராமன் கிட்ட போகாமல் அங்கே தங்கிறதுக்கே லக்ஷ்மணனுக்கு இத்தனை ஆப்ஷன் இருக்கும்போது இவன் ஏன் போனான் எப்படி சூக்மம் அப்படின்னா ஏன்னா நாளைக்கு ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னா அதுக்கு பதில் சொல்லணும் வெறுமா எழுதிட்டு போயிட முடியாது இந்த ஸ்லோகத்துக்கு பதத்துக்கு பதத்துக்கு வேணால் அர்த்தம் புரிஞ்சிருமே தவிர ஒருத்தர் கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதுக்கு அவ்வளோ இருக்கணும் அதனால் அப்படிப்பட்ட பாஷைக்கார காலக்ஷேபம் பண்ணுது அது மாதிரி வால்மீகி பகவான் இருந்த இடத்துக்கு நாரதர் வர நாரதர் வந்த இடத்துல அவர் கேள்வி கேட்குற அவருக்கு அக்யபாத்தியாதிகளை கொடுத்தார் நாரதர் இடத்துல நாரதர் விஸ்வாமித்திரர் நாரதர்னால் அவர் எதா கலகம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவார் இந்த கலகம் இல்லை நல்லது நாரன் ததாதி ஞானத்தை கொடுக்குறவர்னு அர்த்தம் நாரதன்ற சப்தத்துக்கு பாபத்தை போக்குறவர்னு ஒரு அர்த்தம் அது மாதிரியா ஞானத்தை கொடுக்குறவர்னு அர்த்தம் இவர் அர்க்கபாத்தியாதிகளை சமர்ப்பித்தார் சமர்ப்பிச்சுட்டு அவரை தபஸ்வாத்தியாய நிரத்தம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகின் முனிபுங்கவம் தபஸ்வாத்தியா இந்த ஒரு ஸ்லோகத்தையே ஒம்பது நாள் சொல்லிடலாம் ஒரு அனுற்று ஸ்லோகம் இதுக்கே ஒம்பது நாள் சொல்லலாம் கோவிந்தராஜிய பிரகாரம் தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகின் முனிபுங்கவம் அவருக்கு வால்மீகிக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது அவருக்கு தபஸ்வாத்தியாய நிரதம் வாக்விதாம்பரம் நாரதம் அப்படின்னு மூணு இருக்குது நாரதம்ன்றதே அவருக்கு பேர் இருந்தாலும் அதுவே ஞானத்தை கொடுக்குறவருன்னு ஆறுது தபஸ்வாத்தியாய நிறுத்தம் தபஹான்ற சப்தம் அனுஷ்டானத்தையும் சொல்லும் அனுஷ்டானம் இல்லாத ஞானமோ ஞானம் இல்லாத அனுஷ்டானமோ பிரயோஜனப்படாது தபஸ்வாத்தியாய நிறுத்தம் நல்ல அனுஷ்டானம் உடையவர் அது மாத்திரம் இல்லாமல் சுவாத்தியாயம் சுவாத்தியாயத்தை பண்ணக்கூடியவர் தபஸ்வி வாக்விதாம்பரம் தபஸ்விங்கிறது இவருக்கு பேர் தபஸ்வின்றது அவருக்கு அப்ஜெக்டிவ் இல்லை யார் நாரதருக்கு அப்ஜெக்டிவ் இல்லை வாக்விதாம்பரம் நன்னா வாசியிருக்கா வாக்கு இல்லை அப்படின்னா அவ விஷயத்தை சொல்கிறதுக்கு வாத்தியாராக முடியாது அதனால் வாக்விதாம் வரம் நல்ல ஞானம் இருக்கும் பேச வராது பேசுறதுன்றது ஒரு தனி ஆனால் நன்னா பேசுவா உள்ளே ஒன்றும் இருக்காது அதுவும் உண்டு ஆனால் ரெண்டும் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் அதனால வாக்விதாம் வரம் வாக்வித் வாக்வித்துக்களுக்குள்ளே ரொம்ப சேட்டரானவர் அவர் ஏன்னா ஞானம் இருக்கணும் கூர்ந்த ஞானம் இருக்கணும் தரிக்கிற சக்தி இருக்கணும் சொல்கிற சக்தி இருக்கணும் இது மூணும் இருக்கணும் பிரதிபாதன சக்தி இருக்கணும் நாரதம் வால் முனிபுங்கவம் இன்னொரு முனிபுங்கவம்னு ஒன்று அவருக்கு இருக்குது ஞானம் இருக்குது அனுஷ்டானம் இருக்குது பக்தி இல்லாட்டா கட்டம் முனிபுங்கவம் என்று சொன்னதுனாலே நாரதர்கிட்ட இன்னொரு அட்ஜெக்டிவ் முனிபுங்கவம்னு சொன்னதால பக்தி இருக்கிறான் அது ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் மேத்ஸ் நடத்துகிற மாதிரி வாத்தியாருக்கு இருக்கிற தகுதி இங்கே இருந்தால் கஷ்டம் அவருக்கு பக்தி வேணாம் கண்ணில் ஜலம் கொட்ட வேண்டாம் மயிர் பூச்சரிவுலாம் வேண்டாம் ஃபிசிக்ஸ் வாத்தியாருக்கு இங்கே பணம் வாங்கிக்கிற சக்தி இருந்து வாங்குற பணத்துக்கு பாடம் என்ன போகிறோம் அதுவே சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னால் இங்கே அப்படி இல்லை இவன் சொல்கிறவனுக்கு பக்தி ததும்பக்கூடிய இருக்கணும் ஞானம் அனுஷ்டானம் பக்தி இதோடு கூடினவர் நாரதர் அவரே தபஸ்வி தபஸ்விங்கிறது வால்மீகிக்கு அப்ஜெக்டிவ் ஒரு அப்ஜெக்டிவ் வால்மீகிக்கு இருக்குது மூணு அப்ஜெக்டிவ் நாரதருக்கு இருக்குது அப்போ வால்மீகி தபஸ்வி தபஸ்வினா இங்கே தபஸ்வினா என்ன அர்த்தம்னு சொன்னால் சிஷ்யனுக்கு இருக்க வேண்டிய லட்சணத்தோடு கூடினவர் ஒரு சிஷ்யனுக்கு உண்டான லட்சணம் அப்படின்னா படித்தே ஆகணுன்ற எண்ணம் இருக்கணும் விஷயத்தை கற்றுக்கணுன்றதுல ஆசை இருக்கணும் இல்லாதவனுக்கு ஞானத்தை போட்டவே முடியாது அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படிப்பட்டவர் அப்படிப்பட்டவராக இருக்கக்கூடிய அவர் கேட்டார் இன்னொன்றும் தபா பப்ரச்சான்னு சொல்லலாம் இந்த தபஸ்வாத்தியாயம் எழுதணும்னு வச்சுக்க வேண்டாம் அந்த கேட்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு திகர்மகம்னு பேர் அந்த தா அந்த பர்பு இருக்க திகர்மகம் யாரை கேட்டார் எதை கேட்டார் அப்படின்னு சொல்லுவோம் யாரை கேட்டார் வா நாரதரை கேட்டார் எதை கேட்டார் அப்படின்னா அதுக்கு எதாவது சொல்லணும் எதாவது சொல்லணும்னா தபஹா பிரச்சான்னு சொன்னால் அந்த சொல்லி சப்தம் பகவானே சொல்லும் இதை மாதிரி இந்த ஒரு ஸ்லோகத்துக்கு மட்டும் பல அர்த்தங்கள் அஞ்சு பக்கம் சாச்சிருக்கா பெரியவா அப்போது தப தபஸ்வாத்தியாய நிறுத்தம்னு ஒரு அப்ஜெக்டிவாக எடுத்துக்குவானா நாரதருக்கு தபஹா பப்ரச்சா தபஹான்றது அப்படின்னா பரமம் யோ மகத்தேஜா பரமம் யோ மகத் தபா பிரம்மத்தையே சொல்லும் தபசப்தம் பிரம்மத்தையே சொல்லும் அப்படி கேட்டார்னு சொல்லலாம் அப்போ அவர் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னால் கோன் பஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கச்சவீத்யவான் இந்த பதினாறு குணங்கள் சொல்கிறாருங்க இந்த பதினாறு குணங்களை சொல்லி கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான்னு ஆரம்பிக்கிறது சாம்பிரதம்னா இப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவாள்ல அப்போது இதில் சொன்ன குணங்கள் எல்லாம் வைகுண்டத்தில் இருக்க பெருமாளுக்கும் உண்டு அவரை கேட்கல இதே குணங்கள் வேற அவதாரத்தில் இருந்த பெருமாளுக்கும் இருந்திருக்கலாம் அவரை கேட்கல இப்போ வாழ்ந்துட்டு இருக்குவாளேன்னு அர்த்தம் அதனால கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் குணவான்னு சொன்னால் பதினாறு கே பதினாறு கேள்வி இருக்குது இதில் இதை ஒன்று எடுத்துட்டா பதினஞ்சாயிடும் அப்போது மேலே இருக்கிறது வீரியவான் யார் அப்படின்லாம் இருக்கு அதுவும் ஒரு குணம் தானே அப்போ இதை குணவான்னா பொதுவாக குணம்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்போது இது சௌசீல்யவான்னு எடுத்துக்கணும் அதாவது குணம்ன்ற சப்தத்துக்கு சௌசீல்யம்னு ஒரு அர்த்தம் அப்போது இதை சௌசீல்யவான் யார் முதல் குணம் இது அப்போது சௌசீல்யத்தோடு கூடினவன் யார் நீர்மை குணம் கொண்டவன் யார் என்பது கேள்வி ஏன்னா இதுலேயே மேன்மை குணமும் இருக்குது நீர்ம குணம் ஒருத்தர்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட மேன்மை குணம் இல்லாதவாளுக்கு நீர் அந்த நீர்மன்ற குணத்துக்கு லட்சணம் என்னான்னா ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிறவனோட பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம கலந்து பழகிறது ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கணும் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இன்னொருத்தன் இருக்கணும் அப்போ உயர்ந்த நிலையில் இருக்கிறவன் சொன்ன போதே மேன்மை அந்த லட்சணத்திலேயே மேன்மை வந்துருத்தும் அப்போ ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவன் ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒருத்தரோட தனக்குன்னு ஒரு பிரயோஜனம் இல்லாமல் கலந்து பழகணும் அப்படி கலந்து பழகினால் அதுக்கு நீர்மை குணம்னு பேர் அப்படின்னு பதினாறு கேள்வி கேட்டார் சந்திரனுக்கு பதினாறு கலை அப்போது இங்கே பதினாறு குணம் ரொம்பினவன் இவன் ராம சந்திரன் அதாவது மற்ற பெருமாள் விஷயத்தில் சந்திர சப்தம் போடுறதில்ல கிருஷ்ணச்சந்திரன் சொல்கிறதில்ல நிருசிம்ம சந்திரன்லாம் சொல்கிறதில்ல ராமன் விஷயத்தில் தான் சந்திரன்னு சொல்கிறோம் இப்போ இந்த பதினாறு குணங்களாகிற கலையுடைய சந்திரன் யார் என்று அவர் கேள்வ அவர் பதில் சொன்னார் இப்போ இருக்கிறவான ராமோ நாம ஜனைஷுதா ராமன் என்பவன் இந்த குணங்களோடு கூட்டவனாக இருக்கான் என்று சொன்னார் இவர் எதுக்கு வந்தார் வந் நாம் கேட்டோம் பதில் சொன்னார் அப்புறம் நாரதர் அந்த இடத்த விட்டு விலகிறார் இப்போ நாரதர் எத்தனை மணிக்கு வந்திருக்கார் வால்மீகி பகவானுடைய ஆசிரமத்துக்குன்னு சொன்னால் ஏற்கனவே ஒம்பது மணிக்கு வந்திருப்பார்னு வச்சுக்கோ கார்த்தால் ஒம்பது மணிக்கு வந்திருப்பார் இவர் அர்க்கியம் பாத்தியம் கொடுத்து அவருக்கு சத்காரம் எல்லாம் பண்ணி அப்புறம் கேள்வி கேட்டு பேசி அந்த ராமனுடைய சரித்திரத்தையும் சங்கரகமாக சொல்லி முடிச்சிருக்கார் ஏறக்குறைய மாத்தியானிக காலம் வந்துடுது இப்போது இப்போ மாத்தியானிக ஸ்நானம் பண்ணணும் இவர் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணுற காலம் வந்துடவே பொதுவாக அவர் போய் ஜான்னவிக்கு போய் மாத்தியானிக ஸ்நானம் பண்ணுவார் ஆனால் இப்போது அவ்வளோ தூரம் போனால் நாழி ஆகிடும் ஆனால் தமசா தமசான்றது அந்த ஜான்னவி தீரத்துக்கு அருகில் இருக்கக்கூடியது ஆசிரமத்துலேருந்து கிட்டக்க இருக்கக்கூடியது அதில் என்னன்னா நாழி ஆயிடுதுன்னு சொன்னால் ஒரு சிலர் இருப்பா ரெண்டாவது மீட்டிங்க்கு லேட்டாக வருவா மூணு மணி உபன்யா மூன்றரை மணி உபன்யாசத்துக்கு நாலு மணிக்கு வந்தான்னு வச்சுக்குவேன் ஏன் நாலு மணிக்கு வரேன்னு கேட்டால் ஏற்கனவே உபன்யாசத்தை லேட்டாக முடித்தேன் அது ஆரம்பித்தது லேட் அப்படின்வா அப்போ என்ன பண்ணோன்னா முதல் உபன்யாசத்தை ஷார்ட் பண்ணிவிட்டு ஏன்னா ஒரு தப்பு மற்ற இடத்துக்கு போகக்கூடாது என்ன பண்ணோம் அடுத்த நம்மாலேயே ஒரு ஆச்சாரம் அதை சரியாக பண்ண முடியல ஏதோ ஒரு காரணத்தால் விட்டு போச்சு நாம எங்கேயோ போனோம் பின்னால் வர வேண்டிய ட்ரெயின் பதினோரு மணிக்கு ஆற்றுக்கு வந்ததுன்னா பிராத சந்தியாவத்தை ரொம்ப நிதானமாக பண்ணிட்டு இருக்கக்கூடாது பிராத சந்தியாவத்தை ஏன்னா எப்படியும் அது அகாலம் ஆயிடுது மாத்தியானிகத்தையாவது சகாலத்தில் பண்ணலாம் இதுதான் எப்பயுமே ஒரு ஒரு ஆச்சாரத்துக்கு இப்போ பண்ண வேண்டிய பண்ண வேண்டிய அனுஷ்டானத்துக்கு முன் அனுஷ்டானமும் இதுவாகப்படாது தடங்களாகக்கூடாது இது தர்மசாஸ்திரம் அதில் அவள் ஏன் இவர் வந்து ஜான்னவிக்கு போல கிட்டக்க இருக்கக்கூடிய சரை இதுக்கு ஏன் போனார் தமசா தீரத்துக்கு ஏன் போனார் இப்படி ஒவ்வொரு ஸ்லோகம் அதில் பார்த்தால் ஒரு தர்மம் இருக்கும் நான் இப்போ மாத்தியானிக்கத்தை சீக்கிரம் பண்ணணும் மாத்தியானிக்கத்தை கா கா காலத்தில் பண்ணணும் அவர் வந்துட்டார் அவரால் நாழி ஆயிடுத்து என்பதற்காக போனார் அங்கே போகும்போது கூட சிஷ்யன் வந்திருக்கார் அவர் சிஷ்யர் வந்தவர் கையிலே ஸ்தான சாட்டியை கொண்டு வந்தார் இந்த சர்க்கத்தில் இப்படி பாருங்க இப்படியே பார்த்தா தான் அவ்வளோ பெரிய புஸ்தகம் எழுதி வச்சுருக்கா தர்மசாஸ்திர புத்தகம் உடுத்தின்னு இருக்க வஸ்திரத்தோட திருத்தா மாடக்கூடாது அதுக்காக என்ன பண்ணுறேன் அங்கே என்ன சொல்கிறேன்னா அவர் வல்கலத்தை எடுத்துன்னு வந்தார் என்கிட்ட வல்கலத்தை குடுன்னு இவர் கேட்குறார் அந்த தமசா நதிக்கு போனா விட்டு அவரிடத்துலேருந்து வல்கலத்தை வாங்கி உடுத்திண்டு ஸ்தானம் பண்ணார் அப்படின்னா ஸ்தான சாட்டி ஸ்தான சாட்டின்னு வச்சுட்டு வைதிகாதனியா அப்படின்னு இருக்காள் அந்த ஸ்தான சாட்டியோடு இருக்கணும் உடுத்தின்ற வஸ்திரத்தோட ஏதோ ஒரு சில இடங்களில் சாஸ்திரமே உடுத்தின்ற வஸ்திரத்தோட தீர்த்தாமாடுன்னு சொல்லிருக்கு அது தவிர தினப்படிக்கு உடுத்தின்ற வஸ்திரத்தோட தீர்த்தா மாடப்படாது வஸ்திரம் இல்லாதையும் தீர்த்தாமாடக்கூடாது வேற ஒரு வஸ்திரத்தை தரிச்சுண்டு தீர்த்தாமானம் என்பதற்காக அதை வாங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறார் அதனாலே நாரதஸ்து வதர்ஷுத்வா வாக்கியம் வாக்கிய விஷா விஜாதிரா பூஜையா சமூகூர்த்தம் கதே தஸ்மின் தேவலோகம் முனிசதா ஜகாம தமசா தீரம் ஜான்னவ் ஜான்னவ்யாக அவிதூரதா ஜான்னவியிலிருந்து ரொம்ப தூரம் இல்லாமல் அருகிலே இருக்கக்கூடிய தமசா நதிக்கு சென்றார் சிஷ்யமாக ஸ்திதம் பார்ஸ்வே திருஷ்டுவா தீர்த்தமகர்தமம் ரமணீயம் பிரதன்னாம்பு சன்மனுஷ்ய மனோயதா அனுஷ்டானத்துக்குன்னு போயிட்டு அனுஷ்டான காட்டி பார்க்கணும் அங்கே வம்பளப்பு பேசக்கூடாது அப்படின்னு இருக்கோம்னா அன்னைக்கு இவருக்கு என்னவோ தெரியல வால்மீகி பகவானுக்கு எல்லாம் முறை மாறியே நடக்கிறது பொதுவாக அவர்கிட்ட பேசுகிற இந்த ஜலத்தை பார்த்துட்டு ஜலத்தை வர்ணிக்கிறேன் இந்த ஜலம் எவ்வளோ நன்னா இருக்கு பாரு மனுஷாளுடைய நல்ல மனுஷாவுடைய ஹிருதயம் போல இருக்கு ரமணீயம் பிரசன்னாம்பு சிஷ்யமாக ஸ்திதம் பார்ஷ்வே திருஷ்டுவா தீர்த்தம் அகர்த்தமம் ஷேர் இல்லாமல் இருக்குது தெளிவாக இருக்குது எவ்வளோ நன்னா இருக்குது பாரு நல்ல மனுஷாளுடைய ஹிருதயத்தை எப்படி கலக்க முடியாதோ அது எப்படி கலங்காதோ இது ஏதோ இதுவாக இருக்கேன்னு இல்லை இருக்கு வந்து திருப்பி வந்துருக்கு ஸ்க்ரீன் சேவர் கூட இருக்குது அப்போது இந்த ஜலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் ரமணீயம் பிரசன்னாம்பு சன்மனுஷ்ய மனோ தீர்த்த சாப்பிட்னா அது பார்க்கும்போதே சுத்தமாக இருக்கணும் சாப்பிடும்போது நமக்கு அது சாப்பிட வேண்டான்ற எண்ணம் இருந்தால் சாப்பிடக்கூடாது தீர்த்தம் சாப்பிடு எங்கேயோ தீர்த்தா மாட போகிறோம்னா அந்த ஜலத்தை பார்த்தா தீர்த்தா மாடணுன்ற எண்ணம் வரணும் தீர்த்தா மாடின உடனே தீர்த்தா மாடணுன்ற எண்ணம் வரணும் நம்ம உடம்பு ஜலத்தில் பட்டால் தீர்த்தா மாடணுன்ற எண்ணம் வரும் ஜலம் உடம்புல பார்த்தா தீர்த்தா மாடணுன்ற எண்ணம் வராது <laughs> ஜலம் உடம்புல பட்டா என்ன உடம்புல ஜலம் பட்டா என்னன்றதில்லை நீங்கள் நினச்சி பாருங்க ஷவரை ஒரு மணி நாள் ஷவரில் ஓப்பன் பண்ணிட்டு தேர்த்தா பாருங்க உங்களுக்கு திருப்தி வராது ஒரு க்ஷணம் காவேரியில் அமுந்து எழுந்துக்க பாருங்க அதில் வித்தியாசம் உண்டு அதாவது தான் ஸ்னா இல்லைன்னா கேள்வி கே ஸ்நானத்துக்கு ஒன்று விதி ஸ்நானத்துக்கு ஸ்லோகம் அதை வேற மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணுமா வேர்வை வந்ததுன்னா தேய்க்கணும்னா தேய்ச்சி குளிச்சுக்கிறோம் இஷ்டம் இருந்தால் தேய்ச்சிக்கிறோம் இது ராகத பிராப்தம் ராகத பிராப்தத்தை சாஸ்திரம் சொல்லப்படாது குளின்னு சாஸ்திரம் கட்டளையிடவே முடியாது எப்படி குளிக்கணுன்றதுக்கு தான் நியம விதி தான் இருக்குது சாப்பிடுன்னு சாஸ்திரம் விதிக்க முடியாது எப்படி சாப்பிடணும் தான் விதிக்கணும் எப்போ சாப்பிடணும் எத்தனை தடவை சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிடணும் இதுதான் சொல்ல முடியும் அது மாதிரி குழின்னு சாஸ்திரம் விதிக்க முடியாது ஆனால் எப்படி குழின்னு விதிக்கணும் ஏன்னா குளிக்கனா எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு நான் ரெண்டரை மணிக்கு குளிக்கிறேன் அப்படின்னு வேலை <laughs> அப்படின்னு சொல்ல அது கூடாது சாஸ்திரம் எப்போ குளிக்கணும் பிரத்யக்ஷ பலன் தவிர பரோட்ச பலன் இருக்குது குளிக்கிறதுக்கு பத்து பலன் சொல்லிருக்கு தர்மசாஸ்திரத்தில் குளிக்கிறதுல இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற நீ சரியாக குளித்தா இன்றைக்கி இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுன்ற எண்ணம் வரும்னு சொல்கிறது அப்போ ராத்திரி குளித்தா யாருக்கு ஹெல்ப் பண்ணுறது ஜேஷ்டாவுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் <laughs> புரியுதா பின்னால் குளித்தா ப பகலில் தான் மனுஷாவில் சந்திக்க போகிறோம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற எண்ணம் நம்ம தேவை உண்டு நான் ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிச்சா போகிறதா வேர்வை போகிறது குளிச்சா நான் ராத்திரி குளிக்கிறேன் அப்படின்னா அப்போ யா ராத்திரி யாருக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு அர்த்தம் வரும் அதனால் எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது அப்போது இந்த ஜலம் அப்புறம் தீர்த்தத்தை பார்த்தா தீர்த்தாமன்ற எண்ணம் வரணும் அந்த தீர்த்தத்தை சாப்பிடும் நீங்கள் இந்த தீர்த்தம் நன்னா இல்லை போல இருக்கேன்னு நினச்சி சாப்பிட்டு பாருங்கள் கொஞ்ச நாள்லலாம் அது நல்ல தீர்த்தமாக இருந்தால் கூட தொண்டையில் என்னவோ பண்ணுற மாதிரி தோணும் அந்த எண்ணம் ரொம்ப முக்கியம் அதில் இருக்காங்க இப்போ இந்த ஜலம் எவ்வளவு நன்னா இருக்குது ரமணீயம் பிரசன்னாம்பு சன் மனுஷ்ய மனோயதா சத்துக்களுடைய மனசு எப்படி கலகாத இருக்குமோ எவ்வளோ சுத்தமாக இருக்குமோ மற்றவாளுக்கு கெட்டதே அவளால் நினைக்க முடியாதோ அப்படிப்பட்ட ஜலம் இருக்குது பாரு அப்படின்னு சொல்கிறேன் பொதுவாக படித்துறைக்கு போய் சேர்த்தா மாட்டினா அண்ணன் இடத்தை பார்க்கக்கூடாது ஸ்திரீகளும் குளிப்பா எல்லாரும் குளிப்பா நாம் போயிட்டோம்னு சொன்னால் நாம் இறங்குற இடத்த பார்த்துன்னு அங்கேயிருந்து வரணும் வழியில் இப்படி இப்படி பார்த்துட்டு போகிற மாதிரி அந்த படித்துறைக்கு போனால் விட்டு பார்க்கக்கூடாது நியமம் இருக்குது ஏன்னா எல்லாரும் குளிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்கிறதுனால ஆனால் இவர் சாதாரண மனுஷனுக்கே அது விதி இவர் எவ்வளவு மகாத்மா பொதுவாகவே பிரம்மச்சிந்தை கொண்டவாள் அதிகம் பார்க்கணும் ஒரு பஸ்ஸில் ஏறி உக்காண்டா ஒத்தி ஏறினா அவள் கழுத்தை பார்ப்போம் அவள் பார்டரை பார்ப்போம் இப்படி பார்ப்போம் இதெல்லாம் இருக்குது பாருங்கள் மனுஷன் அது பொதுவாக இங்கே எந்த இடத்துல பார்த்தா கோவிலில் பார்த்தா க்யூவில் நின்றா பார்க்குறோன்னா ரொம்ப பாமரான்னு அர்த்தம் அதாவது அல்ப விஷயங்கள்லேயே புத்தி இருக்குது அப்படின்னு அர்த்தம் அவள் போட்டுனா நமக்கு என்ன வந்ததுன்னு இருக்கணும் அது வராதுன்றது வேற விஷயம் பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால் அவ அவ என்ன ரவிக்க போட்டுருக்கா இவன் என்ன ரவிக்க போட்டுருக்கா அது இந்த ஓரத்தில் ஏதோ ஒன்று போட்டு போட்டுட்டான்னா அவ ஸ்டேட்டஸ் ரொம்ப ஒசந்து கொடுத்து போல இருக்கு இந்த எண்ணெல்லாம் ரொம்ப வருது அது மாதிரி இருக்கு பொதுவாக ரங்கப்பிரியா சுவாமியோட கண்ணை பாரும் அவர் எங்கே உபன்யாசம் இருந்தாலும் அது ஒரு இதில் இருக்கும் ஏதாவது எங்கேயாவது தரையை பார்த்தா மாதிரி இருக்கும் நேராக ஆடியன்ஸை பார்த்த மாதிரியே இருக்காது அது கவனிக்கணும் அதெல்லாம் கவனித்து பார்த்தா தெரியும் பொதுவாக பாமாறு மனுஷாளுக்கே அப்படின்னு சொன்னால் ஏன்னா அவர் இந்த உலகத்தில் இல்லைன்னு அர்த்தம் ஏற்கனவே இந்த உலகத்தோடு அவர் தன்னை விளக்கின்றுட்டேர் அப்படின்னு அர்த்தம் அந்த கண்ணில் தெரியும் அது ஒருத்தன் நல்லவன் கெட்டவன்றதை அங்கே மேலே சொல்ல கண்ணை பார்த்தாலே தெரியுதுன்னு போகிறாவோ <laughs> கண்ணே நன்னா இல்லை திருட்டு மொழி முடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்கிற மாதிரி லோகத்தில் அது மாதிரியாக அப்போது போனால் தேசாமானோ வரணும் சுற்றி பார்க்குறதுன்றது சாமானிய மனுஷனுக்கே கூடாது அதான் நமக்கு விதி அது ஏன் நாம் பார்ப்போம்ன்றதுனால அவளுக்கு விதிக்க வேண்டிய ஏன்னா அவளே உலகத்தை விட்டு ஏற்கனவே பாடுவாள் அன்னைக்குன்னு இப்போ அந்த வர்ணனையில் புத்தி போச்சா ஜலம் எப்படி இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரா என்றைக்கும் பார்க்காதவர் சுற்றியும் பார்க்குறாரு அந்த இயற்கையை ரசிக்கிறார் அவர் ரசிக்கும் போது பார்த்தா அங்கே கிரௌஞ்ச பக்ஷி ரெண்டு இருக்குது அதை பார்த்து சொல் அங்கே பார்க்க அதனாலே தமசா ஸ்தீர விசஜாரச பஷ்யம் சர்வதோ விபுலோ விபுலா வனம் அந்த விபுலமான வனத்தை அவர் எல்லாத்துலேயும் கண்ணை ஓட்டுறார் என்னைக்கு அப்படின்னா காலம் வந்திருக்குன்னு அர்த்தம் அவருக்கு அன்னைக்கு நினைச்சா ஏதோ அது புத்தி அது மாதிரி தோன்றிருக்கு கண்ணை நானா பக்கமும் அந்த இதில் ஓட்டுறார் அப்போ ஓட்டும்பொழுது தஸ்யா அபியாசேது மிதுனம் சரந்தம் அனபாயினம் ததரஜ பகவான் தத்திர யோசாரு நிஸ்வனம் கிரௌஞ்ச மி மிதுனம் மிதுனம்னா ரெட்டையாக இருக்குது ரெட்டையாக இருக்க சக்கரவாகம்னு சொல்கிறா அதுக்கு கிரௌஞ்சம்ன்றதுக்கு சக்கரவாகம்னு சொல்கிறா தமிழில் அன்றில்னு சொல்கிறா அன்றிலாக இருக்கணும் அது நமக்கு தெரியாது இப்போ நமக்கு அன்றிலையும் பார்க்கல சக்கரவாகத்தையும் பார்க்கல அதனால் கிரௌஞ்சம் கிரௌஞ்சத்துக்கு சக்கரவாகம்னு ஏன்னா பின்னாடி சொல்கிற அனுமார் சீதையை பார்க்கிற பொழுது ராமன் இல்லாத சீதை ஹிமஹத நளினீப நஷ்டசோபா வியசன பரம்பரையா அதிபீட்யமானா சகஜர ரஹிதேவ சக்கரவாகி ஜனகசுதா கிருபணாம் தசாம் பிரபன்னா ஜனகசுதா ராமன் இல்லாத சீத்தையே பார்க்குற அப்போது ஹிமகத நளினீவ நஷ்ட சோபா மார்கழி மாதத்தில் எப்படியானால் தாமரை புஷ்பங்கள் எல்லாம் உதிர்ந்து போயிடுறதோ வெயில் காலத்தில் சந்தோஷமாக இருக்கும் இப்போ குளிர் தானே இருக்குது குளிரும் போது நல்லா இருக்கணுமே குளிர் அதுக்கு தாமரை பூவை அழிச்சிடும் நல்லதோ ஆழ்வாரம் சாய்க்கிறார் ஆண்டாள் இல்லாத வீடு நல்லதோர் தாமரை பொய்கை நான் மலர் மேல் பனி சோர அல்லியும் தாதும் உதிர்ந்துட்டு அழகு அழிந்தால் ஒத்ததாலோ ஆண்டாள் இல்லாத ஆ எப்படி இருக்கு ரங்கநாதன் கூட்டு போட்டான் ஆண்டாள் இல்லாத ஆ எப்படி இருக்குன்னா மார்கழி மாசத்துல தாமர புஷ்பங்கள் எப்படி அழகழந்து கிடக்கிறதோ அப்படி இருக்குன்னு சாகிற ஹிமகத நளினீவ நட்ட சோபா வியசன பரம்பரையா அதி பீட்யமான சகஜர ரஹிதேவ சக்கரவாகி கணவன் இல்லாத சக்கரவாக பட்சத்தை போ சக்கரவாக பட்சத்தை போலே அப்படின்னு சொல்கிறார் இந்த தமிழ் அன்றில்னு வச்சுப்போமே ஏன்னா அன்றியில் தான் சொல்கிற ஆழ்வார்கள் அன்றில் அப்படின்னு சொல்கிற அது அது ரெண்டும் சேர்ந்து வேறு இருக்குது சந்தோஷமாக இருக்குது அந்த நாழியிலே ததர்ஷ பகவான் தத்திர கிரௌஞ்சயோ சாருணிஸ்வனம் அது சந்தோஷமாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய குரலையும் எழுப்பி கொண்டு இருக்கு அந்த நிலையிலே அந்த இடத்துல அவர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது தஸ்மாத் மிதுனா தேகம் புமாம்சம் பாப நிச்சயா ஜகான பைர நிலையா நிஷாதஸ்தஸ்ய பஷ்யதா இவர் அரை மணி நாளைக்கு முன்னாடி அவன் அடிச்சிருக்கலாம் இவர் கிளம்பி ஆசிரமத்துக்கு வந்தால் விட்டு அடிச்சிருக்கலாம் இவர் கண் ஓ கண்ணை ஓட்டினார் என்றைக்கும் ஓட்டாதவர் கண்ணை அங்கங்கே பார்த்தார் அந்த கிரௌஞ்ச பக்ஷியோட மிசுனத்தை பார்த்தார் அது ஒன்றோட ஒன்று கலந்துன்னு இருக்கிறத பார்த்தார் அந்த க்ஷணத்தில் அம்பால் அடித்தான் அப்படின்னு பஷ்யத்தகா இவர் பார்த்து கொண்டிருக்கும்போது அந்த க்ஷணத்தில் போய்ட்டு தான் அங்கேருந்து அந்த ஆண் பக்ஷி மேலே அம்பு பட்டுது அது கீழே உழுது துடி துடிச்சு கத்துறது அந்த ஆண் பட்சி கத்துறது இதை பார்த்து அந்த பெண் பட்சி ஒரே அலருது இதை பார்த்தார் அவருக்கு இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல இந்த நிகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ள கணவன் மனைவியை பிரிக்கக்கூடாது அதுவும் இந்த காலத்தில் பிரிக்கப்படாது ஏன்னா அங்கே பாண்டு மகாராஜனை பற்றி சொன்னபொழுது நாங்கள் மான் தானே வேட்டையாடுறது தானே அப்படின்னு சொன்னால் மான்கள் கூட சேர்ந்து இருக்கும்போது அடிக்கப்படாதுன்னு அர்த்தம் ஆடுறவனுக்கு கூட லட்சணம் உண்டு ஏன்னா அதுக்கு தர்மசாஸ்திரம் சொல்லிருக்கா எப்போ வேணால் எந்த மிருகத்தை வா எல்லா மிருகத்தையும் அடிக்க முடியாது எல்லா மிருகத்தையும் எப்போ வேணாலும் அடிக்க முடியாது அப்படின்னு நீ பண்ணது தப்பு அவன் பாண்டு கேட்குறான் நான் என்ன தப்பு பண்ணேன் நான் மான் நடிச்சுன்னு தானே அடித்தேன் அப்படின்னா மான் நடிச்சுட்டு தான் இருக்கட்டும் ராஜாவுக்கு வேட்டையாடுறது தர்மம்னு மானான நாங்கள் எப்படி இருந்த போது அடித்த நீன்னு அப்படின்னு அங்கே கேள்வி கேட்குற அது மாதிரியாக இவருக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல அங்கேருந்து அவர் கிளம்பி வர அதுலேயே மனசு அங்கேயே சிந்தனை இருக்குது அப்போ இவரை மீறி சபிக்கும்படியான வாயில் வார்த்தை வருது மானிஷாத பிரதிஷ்டாம் துவம் அகம சாஸ்வதி சமாக இதுனா தேகம் அவதி காம மோகிதம் இதுக்கே நவா நவாகம் சொல்லலாம் இந்த ஒரு ஸ்லோகத்துக்கே அத்தனை அர்த்தம் இருக்குது மா சபிக்கும்படியாக முதல் முதல் ஸ்லோகம் இவர் வாயில் வந்தது அதுவும் சாபம் கொடுக்கும்படியாக அந்த வேடனை பார்த்து சபிக்கும்படியான வார்த்தையாக வந்தது ஏ வேடனே நிஷாதே என்ற சப்தம் வேடனாக இருக்குது அதாவது வேடன் விஷயமாகும் போது சப்தத்தை சேர்க்கறது மான்றது தனி சப்தம் நிஷாதங்கிறது தனி சப்தம் அதை மங்கள ஸ்லோகமாக நாந்தி ஸ்லோகம்னு பேர் மங்கள ஸ்லோகத்துக்கு நாந்தின்னு பேர் அதை நாந்தி ஸ்லோகமாக வச்சுக்கும் போது நிஷாதன்னா ஸ்ரீனிவாசன் அர்த்தம் மானா ஸ்ரீ உமாபதி அப்படின்னா சங்கராச்சாரியர் நாம் தான் உமாபதி நினச்சி பார்த்து லக்ஷ்மி நரசிம்மனை சொல்கிறதுங்கிற ஒரு இடத்துல ஊ ஊ லக்ஷ்மி மாந்ததும் லக்ஷ்மி உமான்னு அவ்வளோ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஊ இப்போ இதில் உக்காரம் லக்ஷ்மியை சொல்கிறதுன்னு சொல்கிறோமே பிரணவத்தில் அது மாதிரி ஊனா லக்ஷ்மி ஊவாயும் இருந்து கொண்டு மாவாகவும் இருப்பவள்னு சங்கராச்சாரிய வியாக்கியானம் பண்ணுறேன் மானா மானு லக்ஷ்மிக்கு பேர் ரமா மா மங்கள தேவதா இதெல்லாம் லக்ஷ்மிக்கு நிகழ்வுல மான்ற சப்தம் லக்ஷ்மியை சொல்றது அப்போது ஊவாகவும் இருந்து கொண்டு மாவாகவும் தான் உகாரத்தால் சொல்லப்படுறவள் அம்மாவாக இருப்பவள் இப்போ உமானு ஒரு சப்தம் இல்லை அது லக்ஷ்மியாகவும் இருந்து கொண்டும் ஏன்னா நிசும்மதாபனிக உபநிஷத்தில் உமாபதின்னு பதம் வருது உமாபதி நிசும்மதாபனிக உபநிஷத்தில் உமாபதின்னு எப்படி பதம் இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டு இங்கே உ உமான்றது பார்வதியை சொல்லலை ஊவாகவும் மாவாகவும் இருக்கவளவள் மாந்த சொல்லால் சொல்லக்கூடியவள் லக்ஷ்மி ஊ என்கிற சொல்லால் சொல்லப்படுபவள் அப்போது லக்ஷ்மி நிருசிம்மன் அர்த்தம் உமாபதி அப்படின்னா லக்ஷ்மி நிருசிம்மன் அர்த்தம் சிவன் அர்த்தம் இல்லைன்னு சங்கராச்சார வியாக்கியானம் பண்ணுற அப்படின்னு சொன்னால் அப்போ அது மாதிரியாக மா என்பது ஸ்ரீனிவாசன் அர்த்தம் பண்ணும்போது மா நிஷாத என்பது சமஸ்தபதம் ஒரு காம்பவுண்ட் வேர்டு ஸ்ரீனிவாசனே என்று அர்த்தம் ஆகும் அவனை பற்றி சொல்லும்போது நிஷாதான்றது விழிச்சொல் சம்போதனம் மா அப்படின்றது மேலே வர்போட சேர்றது மானிஷாத பிரதிஷ்டாந்தம் அதாவது ரெண்டு சக்கரவாக பட்சியில் அது கலந்துன்னு இருக்கிற காலத்தில் ஒன்றை ஒன்றை நீ கொண்டுட்ட ஆகையினால நீ ஆதலால் நீ பல்லாண்டு வாழ மாட்டாய் அப்படின்னா நீ அல்பாயுஸ் ஆகிடுவேன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம் சமாகனா வருஷம் அப்படின்னு அர்த்தம் இது அவனை சபிக்கும்படியாக இருக்குது தாயார் விஷயமாக வச்சுட்டுமானால் மானிஷாதா ஸ்ரீனிவாசனே எத் கிரௌஞ்ச மிதுனாது கிரௌஞ்ச மிதுனம்னா குட்டில சுபாவம் உடையவா கிரௌஞ்சன்ற சப்த கிரௌஞ்ச சப்தத்துக்கே கோணலான மனசு உடையவா குட்டிலும் கொண்டவாள் பக்ஷியை வச்சுக்க வேண்டாம் அதாவது குட்டில சுபாவம் உடையவா ரெண்டு பேர் அதில் ஒத்தனுக்கான காமமோகிதம் ஏகம் இந்த பக்ஷியும் காமமோகிதமாக இருந்தது காமமோகிதம் ஏகம் யார் ராவணன் காமத்தால் மோகிக்கப்பட்ட ஒருவன் காமமோகிதம் அவதீகி கொன்று வீழ்த்தினாய் ஏன்னா இந்த சரித்திரம் ஏற்கனவே நடந்திருக்கு நடந்த சரித்திரத்தை எழுத போகிறார் இந்த ராமாயணம் எப்போ சரித்திரம் எழுதுறாருவ பட்டாபிஷேகம் ஆனா விட்டு அப்படின்னா பின்பு எழுதப்படுறது சரித்திரம் நடந்தா விட்டு எழுதப்படுறது அதெல்லாம் பார்த்தா ராமன் பிறந்தான் பிறக்கிற காலத்திலேயே பன்னெண்டு மாதம் ஆச்சு யாகத்தை முடிச்சா ராமன் பிறந்தான் முதல் ஸ்லோகத்தையே அப்புறம் தானே பேர் வைக்க போகிறா கௌசல்யக்கு ராமன் பிறந்தான்னு இருக்கும் ராமாயணத்தில் பிறக்கும் போதே ராமன் பேர் வச்சா பிறந்தான் அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடாது ஏன்னா ஃப்ளாஷ்பேக்கில் தான் ராமாயண கதை இருக்குது அதனால் அதை மனசில் வச்சுக்கணும் ஆகினாலே ரெண்டு பேர்லே ஒருவனை கொன்றாய் ராவனை கொன்றாய் ஆகினாலே எது அத்தகா சாஸ்வதி சமஹா நீண்ட காலம் நீ உலகத்தில் வாழ போகிறாய் ஆசீர்வாதம் அவன் அவன் விஷயமானால் அல்பாயுசாயிடுவேன்னு இவன் விஷயமானால் அதாவது பெருமாள் விஷயமானால் நீ நிலை பெற்று இருக்க போகிறாய் ஏன்னா எல்லாருக்கும் இருந்த கஷ்டத்தை போக்கி ராமணவதம் பண்ணி ரிஷிகளுக்கும் மற்றவாளுக்கும் நீ இன்பத்தை கொடுத்ததுனாலே மேலே சாய்க்க போகிறார் எத்தனை பேர் அழித்தாலும் இந்த ராமாயணத்தை அழிக்க முடியாது ராமாயணம் என்றைக்கும் இருக்கும் இந்த மலைகள் இருக்கிற வரை நதிகள் இருக்கிற வரை இப்போ நாம் இங்கே பேசாக்கா நம்ம உபன்யாசத்தால் ராமாயணம் நடக்கிறதுன்னு இல்லை இப்போ இங்கே இல்லாட்டா யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருப்பா இதை யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு இருப்பார் எங்கேயாவது ஒன்று ஏதோ ஒன்று இந்த ராமாயண விஷயமாக மலைகள் இருக்கிற வரை சமுத்திரம் இருக்கிற வரை நதிகள் இருக்கிற வரை இந்த கதை இந்த உலகத்தில் இருக்கும் இந்த கதை இல்லாட்டா இந்த உலகமே இருக்காது என்று சொல்ல போகிறார் அந்த கதை இருக்கிறவரை ராமனுடைய கீர்த்தி இருக்க போகிறது இந்த உலகத்தில் ராமனுடைய கீர்த்தி இந்த பெருங்காரியத்தை பண்ணி தே இந்த லோகத்துக்கு சுகத்தை அளித்த உனக்கு இருக்காக ராட்சசனை அழித்து பிறன்மனையை விரும்பின காமமோகிதனாக இருக்கக்கூடிய ராவணனை அழித்து நீ இந்த பெரிய காரியத்தை பண்ணிய உன்னுடைய பெருமையானது இந்த உலகத்திலே சாஸ்வதமாக இருக்க போகிறது ஆகையினாலே அப்படின்னு மங்களமாகவும் இருக்குது ஆசிரமத்துக்கு வந்து சேர்ந்துட்டார் முதல் ஸ்லோகம் வந்து இப்படி அமைஞ்சதே என்று நினச்சி கொண்டு இருந்தார் நினச்சிருக்கும் போது பிரம்மா அங்கேருந்து வந்தார் பிரம்மா வந்து அந்த ஸ்லோகமே மங்களமான ஸ்லோகம் இதுதான் முதல் ஸ்லோகம் ஆதிகவின்னு சொல்கிறோம் ஆதி காவியம் என்று சொல்கிறோம் அப்போ கூட எத்தனை பேர் எவ்வளவு எழுதினாலும் முதல்ல ஆதிகவி என்று சொன்னால் வால்மீகிக்கு தான் பேர் ஆதி காவியம் என்று சொன்னாலும் அவருக்கு தான் பேர் ரொம்ப அழகான ஸ்லோகம் இது அதால் தான் அவ்வளோ நாழி அதுக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கா பிரம்மாவே சொல்கிற ரொம்ப என்னுடைய அனுகிரகத்தால் வந்த ஸ்லோகம் இது அதனால் நீர் உயர்ந்த புருஷோத்தமனுடைய கதையை நீர் எழுத வேண்டும் உமக்கு உண்டான சக்தியை நாங்கள் தருகிறோம் ஆகையினால் நீர் அந்த ராமனுடைய சரித்திரத்தை மேல் லோகத்தில் அது ஆயிரம் நூறு கோடி ஸ்லோகத்தில் இருக்குது ராமாயணம் நூறு கோடி ஸ்லோகத்தில் இருக்குது நூறு கோடி ஸ்லோகத்தில் எழுதினா மனுஷாலால் வாசிக்க முடியாது ஆகையினால இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் இருபத்தி நாலாயிரம்னா ஆரம்பம் தா தால் ஆரம்பிக்கும் அதாவது இருபத்தி நாலு அக்ஷரம் காயத்ரி முதல் எழுத்து தா ஆரம்பிக்கும் ஆயிரமாவது ஸ்லோகத்தை பார்த்தோம்னு சொன்னால் சா இருக்கும் இப்படியே ஆரம்பிக்கும் அதனால் நீர் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்தில் எழுதும்படியாக அனுகிரகத்தை நாங்கள் பண்ணுறோம் ஆகினால அவர் சொன்னார் ஆகினால் தமு வாச்ச ததோ பிரம்மா பஷ்யன் முனி பகசன் முனி பூங்கவம் ஸ்லோக ஏவ துவயா பத்தா நாத்திரகாரியா விச்சக்ஷணா மச்சந்தா தேவதே பிரம்மன் பிரவிருத்தேயம் சரஸ்வதி ராமஸ்ய சரிதம் சர்வம் குருஷ்வ ரிஷிதத்தமா எங்களுடைய அனுகிரகத்தால் தான் உமக்கு இந்த ஸ்லோகமானது வாயில் வந்தது சந்தோபத்தமாக இருக்குது ராமனுடைய சரித்திரத்தை பூர்ணமாக நீர் எழுத கடவீர் நதே வா கருதா காவியே காட்சி தத்திர பவிஷ்யதி ஒரு பிழை கூட இந்த காவியத்தில் ஏற்படாது ஒரு பொய் இதில் இருக்காது அப்படியே உண்மையாகவும் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இருக்கும் ஒன்றும் பொய் ஏற்படாது யாவஸ்தாசியதி கிரையா சரிதஷ மகிதலே தாவத் ரா ராமாயண கதா லோகேஷு பிரச்சரிஷ்யதி உமக்கு உமக்கு பெரும் புகழ் ஏற்பட போகிறது மலைகள் இருக்கிற வரை சமுத்திரம் இருக்கிற வரை நதிகள் இருக்கிற வரை உம்மாலே இயற்றப்படக்கூடிய இந்த காவியமானது உலகத்திலே சாஸ்வதமாக இருக்க போகிறது என்று சொல்லி பிரம்மா மறைந்தார் அதனாலே அவருக்கு அவருடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய ஆசீர்வாதம் இருக்கக்கூடிய தைரியத்தினாலே இவருக்கு ஸ்லோகம் எழுதலான்னா பழைய காலத்தில் யாராவது சிஷ்யாவில் வச்சுட்டு எழுதுவா அவள் அதை பட்டோலை பண்ணுவாள் யார் இப்போ கொண்டு பண்ணலாம் என்று நினச்சி கொண்டிருந்த போது அந்த இடத்துல குசுலவர்கள் வந்து சேர்ந்தார்கள் எல்லாம் அன்றைக்கி அந்த காலம் வந்துருத்துன்னா எல்லாம் கூடுறதுன்னு சொன்ன மாதிரி அவராக நாரதராக வந்து சொன்னார் அப்புறம் இவர் தமசா நதிக்கு போனார் என்றைக்கும் பார்க்காதவர் அந்த பட்சியை பார்த்தார் திருப்பி வந்தால் பிரம்மா வந்து நீ காவியம் எழுதுவே என்று சொன்னார் சரி இதை சிஷ்யால் இருக்கணுமே பட்டோலை பண்ணுறதுக்கு யார் இருப்பான்னு நினச்சின்னு இருக்க பொழுது குசலவாள் ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து சேர்ந்தார் அவளுக்கு இனிமேட்டு தான் அகாராந்தப்பும் லிங்கா ராம சப்தஹா அப்படின்னு சொல்ல வச்சு எழுத வைக்கணும்னா நாடி அதுக்காக பார்த்தா அவள் ஏற்கனவே நன்னா வாஷ்யவாளாக இருந்தால் சது மேதாவினோ சொல்கிறதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறவாளாக இருக்கணும் மேதாவினோ திருஷ்டுவா வேதேஷு பரிநிஷ்டிதோ ஏற்கனவே அத்தியனாதி சம்ஸ்காரங்கள் கொண்டவளாக இருந்தால் வேதோபபிரம்மனார்த்தாய வேத உபபிரம்மனார்த்தாயா உபபிரமணம்னா பெருசு பண்ணுறது அப்படின்னு அர்த்தம் இந்த வேதத்தினுடைய அர்த்தத்தை பெரிதுபடுத்துவதற்காக வேதத்தில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருளை புரிந்து கொள்ள முடியாத பொருளை பெரிதுபடுத்துவதற்காக அவர்களை சிஷ்யராக ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல சொல்கிறார் அப்போது கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் கோசலம் என்றொரு நாடு அந்த நாடு எப்படி கோசலோ நாம முதிதா ஸ்பீதோ ஜனபதோ மகான் நிவிஷ்ட சரையூ தீரே பிரபூத தனதான்யவான் கோசலம் ரெண்டு கோசலம் பாரத தேசத்தில் உத்தர கோசலம்னு பேர் ஏன்னா இவள் இருக்காள் ராமனுடைய அம்மா கௌசல்யான் அவளுக்கு பேர் அப்போது கோசல நாட்டை சேர்ந்து போவோம் அவள் தட்சிண கோசலத்தில் பிறந்து உத்தர கோசலத்தில் வாக்கப்பட்டவள் பிறந்தாமும் பழவேரி பழவேரின்னு இன்னொரு ஊர் இருந்து அங்கே கொடுத்தா என்ன பண்ணுவாள் புக்காமும் பழவேரி பிறந்தாமும் பழவேரியாக இருக்கும் அது மாதிரியாக அவள் பிறந்த பிறந்த நாடும் கோசல நாடு வார்க்கப்பட்ட நாடும் கோசல நாடு கோசலோ நாமம் உதிதா ஸ்பீதா ஜனபதோ மகான் ரொம்ப பெரிய நாடு அது நிவிஷ்டகா சரையூ தீரே சரையு நதி கரையிலே அமைந்தது பிரபூத தனதான்யவான் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம்ன்றது பல விதத்தில் இருக்கணும் தனம் இருக்கணும் தானியம் இருக்கணும் என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருக்குது பேங்க்கில் இருக்குது அப்படின்னா அதுவும் இப்போ அப்பயாவது பாஸ்புக்கை பார்த்துருந்து சந்தோஷப்படுவா இப்போ பாஸ்புக்கு பார்க்கறதுக்கும் இல்லை அதுவும் இப்போ இந்த ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாவிட்டு எவ்வளோ இருக்குன்னு யாருக்கும் டக்குன்னு கேளுங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாது அப்பா சொல்லு உனக்கு என்ன பணம் வந்துருச்சு இப்போனா கையில் அழுக்கா ஐநூறுரூபா நம்ம இதாக செலவு பண்ணாலும் கையில் அழுக்கு கிளம்புற மாதிரி ஐநூறுரூபாய் செலவு பண்ணுறியே நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரியாக ஐஸ்வர்யம் என்பது அனுபவிக்கிறதுக்கு ஐஸ்வர்யம் சும்மா இருக்குது பேங்க்கில் இருக்குன்றதுக்கு ஐஸ்வர்யம் இல்லை தனம் தானியம் இதெல்லாம் இருக்கணும் தனம் தானியம் பசுக்கள் இதோடு சேர்ந்துக்கணும் ஏன்னா அந்த மனசு சந்தோஷம் இருக்கணும் குழந்தைகளோடு சேர்ந்து இருக்கணும் அம்மா எங்கேயோ இருக்கா அப்பா எங்கேயோ முன்ன அப்பா அம்மாவாவது ஒன்றா இருந்தா இப்போ அதுவும் இல்லை பாவம் குழந்தைகள் எங்கே வருது கொஞ்சம் கொஞ்சமாக நாலு எப்படி வருதா எள்ளு பேரன் கொள்ளு பேரன் வரை பார்த்துட்டு சந்தோஷமாக இருந்தா அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா இருந்து பசங்கள் எங்கேயோ வருதா இப்போ அப்பா அம்மாவே தனித்தனியாக இருக்கா அந்த அளவுக்கு அது ஐஸ்வர்யத்தில் சேர்ந்ததே கிடையாது துர்பிக்ஷம் அது ஆக்சுவலாக ஆகினாலே சேர்ந்து சந்தோஷமாக இருந்தா ஜனங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஜனங்கள் அது முக்கியம் தேசம் நன்னா தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் ஜனங்கள்னு தெரியுது ரொம்ப ஜனங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த தேசத்தில் அதுக்கு ராஜதானியாக இருந்தது அயோத்தி மாநகரம் அது மனுவாலே நிர்மிக்கப்பட்டது அயோத்தியா நாம நகரி தத்ராசீது லோக விஸ்வதா மனுனா மாணவேந்திரேன சாபுரி நிர்மிதா ஸ்வயம் எப்படி ரோடுகள் இருக்கணும் எப்படி இருக்கணும்ன்றது மனு தீர்மானம் பண்ணி மனு பிளான் பண்ணி கட்டப்பட்ட அழகிய நகரம் இந்த சரையூர் தீரத்திலே இருந்தது அங்கே இருக்கிற ஜனங்கள் ஒருத்தரோட ஒருத்தரை அடிச்சுக்கல அவாவா அவள் டியூட்டியை சரியாக பண்ணால் அங்கே நாஸ்திகனே கிடையாது அந்த தேசத்தில் நாஸ்திகனே கிடையாது அவித்வானே பார்க்க முடியாது அவித்வானா வாசி வித்வான் ஆகிட்டோன்ற அவசியம் இல்லை சம்ஸ்காரத்தால் சம்ஸ்காரத்தினாலே அதாவது படிப்பு வேற படிப்பின வேற அங்கே படிப்பு இல்லாதவா கிடையாது அந்த ஸ்லோகத்தில் மொத்தத்தையும் பார்த்தா இது என்ன யாராவது ஒத்துப்பாளா படிக்காதவா இருந்திருப்பாளாங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் இப்போ படிப்புன்றது இப்போ சர்டிஃபிகேட் வாங்குறத சொல்லிட்டு இருக்கோம் இதை படிப்பா நம்ம பெரியவா நினச்சின்றதே கிடையாது படிப்புன்றது பண்பாடு அதான் படிப்பினைன்னு சொல்லிட்டு இருந்தா பாருங்க அவளுக்கு அதான் ஏன் பெரியவா அப்பா அம்மானா சேவிக்கணும் அவள் சொல்கிறத முதல்ல காது கொடுத்து கேட்கணும்னு ஏன் வச்சா அப்படின்னா நீ நாம் படிச்சிருக்கோம் அப்பா அம்மா படிக்கலன்னு நினைக்கக்கூடாது ஏன் நம்ம விட முப்பது வயசு பெரியவான்னா அது முப்பது வருஷம் வாழ்க்கையில் அவளுக்கு வந்து பாடம் எவ்வளோ இருக்குது அதனால் எப்பயும் பெரியவா வயசில் பெரியவான்னா அவளை உதாசீனம் பண்ணக்கூடாது முதல்ல குறைஞ்சளவு அவள் சொல்கிறத காது கொடுத்தாவது கேட்கணும் அதுதான் சுஷூஷன்னு பேர் வச்சா சம்ஸ்கிருதத்தில் சுசூஷன்னா கைங்கரியம் இல்லை சுசூஷனா சோது மிச்சா முதல்ல பெரியவா சொல்கிறத காதில் வாங்கிக்கோ அதுவே அப்படின்னா அதுவே வாங்கிக்க மாட்டான்னு தெரிஞ்சு தான் அந்த பேரை வச்சுருக்கா அப்படின்னு சொன்னால் அப்போது தனதானியத்தோடு இருந்தது சமிருத்தியோடு இருந்தது ஜனங்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தால் ஒருத்தரோட ஒருத்தரை அடிச்சுக்கல ஒத்தன் பணத்தை ஒருத்தன் திருடலை எல்லாரும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு இருந்தா கட்டுப்படாது சரையும் ஒன்று தான் அங்கே கம்பன் சொன்னான் அங்கே கட்டுப்படாது சிறையும் ஒன்று தான் ஏன்னா பிரவாகம் எடுத்ததுன்னா ஒவ்வொரு வருஷம் அதனுடைய கரை கரைகட்டா காவேரின்னு சொல்லுவா பாருங்க நம்ம பகவத்கீதை பக்திகளில் கரைகட்டாத காவேரி காவேரிக்கு கரை இதுதான் சொல்ல முடியாது ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு கரையாக இருக்குமா அது நான் பிரவாகத்தை பொறுத்து சரையும் ஒன்று தான் அங்கே அடங்காது மற்றது எல்லாம் அடங்கி இருந்தது அவாவா அவாவா டியூட்டியை சரியாக பண்ணிருந்தால் அங்கே நாஸ்திகன் கிடையாது நாபித்வான் நச்ச நாஸ்திகா ஏன்னா படிப்பினை இல்லை பண்பாடு இல்லை நாஸ்திகம் இருந்ததுன்னா தேசத்தை ஆள முடியாது இப்போ தெய்வ பக்தி இல்லை அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வீட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும் ஒரு மனுஷன் தெய்வம்னு ஒன்று இருக்குது நம்ம மீறினது ஒன்று இருக்குது அது நம்ம சிக்ஷிக்கும்ன்ற எண்ணம் இருந்தால் பயப்படுவான் அது இல்லைன்னு சொன்னால் நாஸ்திக்கம் இருந்தால் ஜனங்களை ஒன்றும் பண்ணிக்க முடியாது எவனோ எவனோ ஒருத்தான் தான் இந்த தமிழ்நாட்டில் இவ்வளோ கோவில் இருக்குது இதெல்லாம் இடிச்சுட்டு அந்த ஊரில் குக்கிராமம் ஐம்பது வீடு இருக்குது பத்து ஏக்கரில் கோவில் கட்டி வச்சுருக்காங்க ராஜாக்கள் இதெல்லாம் இடித்து தள்ளி ஜனங்களுக்கு கொடுத்தா நல்லதுன்னு ஒருத்தன் பேசிட்டு இருந்தான் எலெக்ஷன் டயத்தில் அங்கே அப்போது சீஃப் மினிஸ்டராக இருந்தவன் ஹோட்டல்லேருந்து இதை கேட்குறான் அவன் பேசுகிறவனை கூப்பிடுங்க அப்படின்னா இவ்வளோ நிலம் வீணாக போகிறது கோவில் கட்டி வச்சுருக்கிறதால அப்படின்னு சொல்கிறைய கோவிலை கட்டி எல்லாருக்கும் நிலம் போட்டு கொடுத்துடலாம் ஆனால் இந்த கோவில் எத்தனை ஏக்கர் பத்து ஏக்கரா இருபது ஏக்கர் போலீஸ் ஸ்டேஷன் கட்டணும் நீ இந்த கோவில்லாம் இடிச்சுட்டா போ இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கட்ட வேண்டாம் நான் கோவில் கட்டினா நீ நான் கோவிலை கட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கட்டுறேன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு கேட்டான் அவன் படிக்காதவன் ஆக்சுவலாக அதாவது சொன்ன பேர் சொல்றது தப்பு இல்லை யாராக இருந்தாலும் பெரியவா பெரியவா தான் காமராஜ் சொன்ன வார்த்தை அது ஹோட்டலுக்கு கூப்பிட்டுட்டு வாயில் வந்ததை பேசாத நம்ம விட புத்திசாலிகள் ஆண்டவா அவனுக்கு தெய்வ பக்தி இருக்குது பிரதட்சணமா போவான் வருவான் ஏதோ நம்ம மீறின ஒரு சக்தி இருக்குன்னா உதனோட தான் அடிச்சுக்க மாட்டான் நமக்கு வேலை நாம சௌக்கியமாக ஆளணும்னு சொன்னால் கோவில் நிறைய இருக்கணும் போலீஸ் ஸ்டேஷன் நிறைய வச்சு தேசத்தை ஆள வைக்க முடியாதுன்னு சொன்னான் அப்படின்னு சொன்னால் இப்போ ஜனங்களில் நாஸ்திகாலே இல்லை அந்த இடத்துல ஒருத்தரோட ஒருத்தர் அவ்வளோ சந்தோஷமாக இருந்து கொண்டிருந்தால் அவனுக்கு எட்டு அமைச்சர்கள் இருந்தார்கள் அந்த எட்டு பேர் அமைச்சர்கள் இருந்தால் அந்த எட்டு அமைச்சரில் முக்கியமானவர் சுமந்திரர் ஏன்னா இவர் தான் ஆக்சுவலாக பார்த்தா அவர் பெரிய பாத்திரம் இல்லைன்னு நினச்சிப்போம் சுமந்திரர் தான் பெரிய பாத்திரம் ராமாயணத்திலே பெரிய பாத்திரம் அதாவது இந்த பாத்திரம் வசந்தது இந்த பாத்திரம் வசந்ததுன்னா ஆக்ட் பண்ணுறவா கூட என்ன சொல்கிறா இந்த பாத்திரத்துக்கு வருமான பணம் ஏற்கனவே ஆரம்ப காலத்துக்கு உள்ளே வரணும்னா நீ எந்த கேரக்டர் கொடுத்தாலும் எடுத்துக்கிறேன்னுவான் கொஞ்சம் அவன் ஃபேமஸ் ஆகிட்டான்னா என்ன பண்ணுவான் அதாவது ஃபேன்ஸ் கிளப்லாம் வந்துட்டுன்னா நான் சொல்கிறபடி எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவானே ராமாயணத்தில் ஒரு பாத்திரம் கூட கிடையாது ஆக்சுவலாக சுந்தரகாண்டம் மொத்தம் அனுமார் தான் ஹீரோ புரியுறதா சுமந்திர கடைசி வரை ஹீரோ ஆக்சுவலாக பார்த்தோம்னு சொன்னான் இந்த நல்லது நடக்கிற இடத்துல மொத்தம் சுமந்தருடைய பாட்டு அதிகமாக இருக்கும் எட்டு அமைச்சர்கள் இருந்தார்கள் அவனுக்கு எட்டு அமைச்சர்கள் இருந்தால் அந்த தசரதனுக்கு அந்த எட்டு அமைச்சர்களில் ஒருத்தர் இவர் பேர் என்ன சுமந்திரர் அவர் தேரோட்டியாகவும் இருந்தார் அது மாத்திரம் இல்லை அவருக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது தசரதனம் கைகேயும் ரூமில் இருந்தால் அந்த கதவை திறந்துட்டு அவர் உள்ளே வரலாம் அந்த புறத்தில் அவருக்கு மட்டும் இங்கே தான் நிற்கணும் இங்கெல்லாம் நிற்கக்கூடாதுன்றது கிடையாது அவர் எங்கே வேணால் நுழையலாம் அதில் இன்னும் ஒன்றும் இது தேசத்துக்கு நல்லதுன்னு சொன்னால் ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு தசரதன் கிட்டே அவர் சொல்லலாம் அப்படின்னா தசரதனுக்கு சுமந்திரர்கிட்ட இருந்த நம்பிக்கை எப்படி இருந்தது என்று சொன்னால் அவர் இப்போ போய் இதை கேட்டு வந்து மறு இப்போ காரியம் பண்ணணும் அப்படின்னா நாளாகும் அப்படின்னு சொன்னால் இது உடனே பண்ண வேண்டியது தேச நலத்துக்கு என்று சொன்னால் அவர் அதை பண்ணிவிடலாம் அப்புறம் போய் தசரதத்தில் விஜாபனம் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து வச்சிருந்தார் அந்த சுமந்திரரும் இருந்தார் அந்த எட்டு பேரில் சுமந்திரரும் இருந்தார் அப்படி தஸ்ய தெய்வம் பிரபாவசிய தர்மஜஸ்ய மகாத்மனா சுதார்த்தம் தப்பியமானசிய நாசீத்வம் சகரஸ்வதா இப்படி சந்தோஷமாக யாக யஜாதிகள் பண்ணிக்கொண்டு தேசத்தை பார்த்து செய்யும் சேயும் புத்திரவத்து பரிபாலிதம் அவன் சொன்னால் ஷேயை போல ஒரு காகாணி நிலம் பத்து ஏக்கர் நிலம் இருந்தது அப்படின்னா உரம் போட மாட்டான் அவன் வந்தது வரட்டும் ஒரு பக்கம் விளையும் ஒரு பக்கம் விளையாது எப்படியோ குடும்பம் தள்ளிடும்னுடுவான் இருக்கிறதே காகாணி பத்து குழந்தைகள்லாம் என்ன பண்ணுவான் அதில் ஒவ்வொரு பயிர்லேருந்தும் நிறைய மகசூல் வரணும்னு ஆசைப்படுவான் அப்படி ஒரு சின்ன ஒரு வரிஞ்சனுக்கு ஒரு சின்ன நிலம் இருந்தால் அதுலேருந்து எவ்வளோ அதிக மகசூல் பெற நினைப்பானோ அப்படி காப்பாற்றினான் புத்திரபத்து பரிபாலிதம் அந்த தேசத்தை பிள்ளைய போல காப்பாற்றி கொண்டிருந்தான் அந்த தசரத மகாராஜன் ஆனாலும் ரூமுக்குள்ளே அழுது கொண்டிருந்தான் தனிமையிலே அழுத வண்ணம் இருந்தான் அவனுக்கு மனசில் குழந்தை இல்லையே என்கிற எண்ணம் இருந்தது குழந்தை இல்லையென்ற எண்ணம் ஏன் இருந்தது என்று சொன்னால் பணத்தை கொடுத்துட்டு போனோமே உயிரில் எழுதணுமேன்றதுக்காக இல்லை இவ்வளோ நன்னா பரம்பரையாக மனு முறையில் வருவதோன்னு அப்போ அவ்வளோ காலத்துலேருந்து நாம் காப்பாற்றின்னு வந்திருக்கோம் கோவிலுக்கு அர்ச்சகனை அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அவனுக்கு அது தன் குழந்த மாதிரி இருக்கணும் எப்படியானா குழந்த பெற்றவா ஆஃபீஸ் போயிருக்கா பால் கொடுக்கணும் பால் கொடுக்கணும் எப்படி ஞாபகம் இருக்குமோ அர்ச்சகனுக்கு அந்த ஞாபகம் இருக்கணும் பெருமாள் விஷயத்தில் அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணி அதெல்லாம் நடத்தவே முடியாது கோவிலாம் நடத்த முடியாது அந்த பக்ஷி எங்கேயாவது போனால் கூட்டுக்கு வரா மாதிரியாக ஒரு நாளுக்குள்ளே அவன் எங்கே போனாலும் பாவம் அதுவும் கிராமத்து கோவிலில் இருக்கவங்களாம் பாருவோம் எங்கே கல்யாணம் காலத்துக்கு போனால் கூட அஞ்சு நிமிஷம் வந்துட்டு ஓடி வந்துடுறான் எதுக்கு மறுபடியும் தீர்த்தா மாதிரி ஏதாவது ஒரு அக்கியபாத்தியம் கொடுக்கணும் என்று அந்த எண்ணம் இல்லாத பெருமாளுக்கெல்லாம் கைங்கரியம் பண்ண முடியாது யாரோ ஒருத்தரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணவே முடியாது அது மாதிரியாக அவள் இப்போது ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும் என்று சொன்னால் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறான் அப்போது அந்த காலத்துலேயும் அந்த பரம்பரை வந்தாலும் அவன் என்ன பண்ணால் உயிரை கொடுக்கறதுக்கு அது தன்னுடைய எப்படியானாலும் அர்ச்சகன் கோவில் பெருமாளை குழந்தைய மாதிரி பார்த்துக்கணுமோ அந்த தேசத்தில் அந்த உணர்வு இருக்கணும் அந்த க்ஷத்திரியனுக்கு அவன் என்ன நினச்சான்னா மேலே வம்சம் இல்லைன்றதுக்காக அவன் அழலை இதை யார் இடத்துல ஒப்படைக்கிறது இந்த ராஜ்யம் நன்னா இருக்கணுமே ராஜ்யத்தை நல்லவா இடத்துல ஒப்படைக்கணுமே என்கிற எண்ணத்தினாலே அவன் தனிமையிலே வருந்தி கொண்டிருந்தான் மனசுக்குள்ளே நிம்மதி இல்லாமலே இருந்து கொண்டிருந்தான் சதைவம் தஸ்ய தெய்வம் பிரபாவசிய தர்மஜஸ்ய மகாத்மன சுதார்த்தம் தப்பியமானசிய நாசீத் வம்சகர சுதா சரின்னு பார்த்தா இனிமேட்டு ரொம்ப நாளாகிட்டே போகிறது நான் பெரியவா இடத்துல பேசலாம் இந்த விஷயத்தை அப்படின்னு சொன்னான் அவா பெரியவான்னு சொன்னால் வசிஷ்டர் புரோஹிதர் புரோஹிதரோடு சேர்ந்த பிராமணால் கூட்டான் அந்த இடத்துல கூப்பிட்டு பேசணும் இக்ஷாகுணாம் துராபே அர்சே தொதீனாகி சித்தையா ஏற்கனவே பல தடவை அவள் வம்சத்தில் ஒருவேளை மைசூர் மகாராஜா வம்சமும் அவள் வம்சமும் ஒன்றும் என்னவோ தெரியல அதனால அவள் வம்சத்துலேயும் இதே மாதிரி பிரச்சனை இருந்திருக்கு ரகு வம்சத்தில் ஆரம்பத்திலேயே திலீபன் குழந்தை இல்லை என்று சொல்லி போகிறான் இக்ஷ்வாகுனாம் துராபே அர்த்தே தொதீனாகி சித்தையா எங்களுக்கு எதெல்லாம் சாதிச்சிக்க முடியாதோ நாங்கள் பெருமாள் இடத்துல போக மாட்டோம் உம்மகிட்ட வந்துடுவோம்னு சொல்கிறாங்க இக்ஷ்வாகுனாம் துராபே அர்த்தே சித்த சித்தையா என்று திலீப மகாராஜன் சொல்கிறான் அதனால் வசிஷ்டரை பிரதானமாக கூட்டி அது தவிர நிறைய பிராமணாலையும் கூட்டுங்க இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால் சபை கூடுறது அந்த இடத்துல அப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுற போது எந்தெந்த ரிஷிகள்லாம் வந்து பண்ணாலும் அவாலாம் அங்கே இருக்கா ராமன் பிறக்கிறதுக்கு காரணமாக இருந்த அந்த மீட்டிங்கில் அவாலும் இருக்கா எல்லாரையும் கூட்டும் நான் என் மனசில் ஒன்று தோன்றுறது இது சரியான உபாயமா இல்லையா என்பதை நீங்கள் பாருங்கள் அஸ்வமேத யாகம் பண்ணால் சத்ரியால் பண்ணலாம் அஸ்வமேத யாகம் பெரிய தடங்கள் எல்லாம் போகும் என்று சொல்லியிருக்கு பல விலகாத பாபங்கள் எல்லாம் போகக்கூடிய சக்தி அஸ்வமேத யாகத்துக்கு உண்டு என்று சொல்லியிருக்கு அதனால் நான் எனக்கு குழந்த பிறக்காததுக்கு காரணமாக இருக்கக்கூடிய பாபத்தை போக்கிக் கொள்வதற்கு அஸ்வமேத யாகத்தை பண்ணலாம் என்று எனக்கு தோன்றது நீங்கள் பெரியவா தீர்மானம் பண்ணுங்க இதை பண்ணலாமா வேறு எதாவது பண்ணலாமா என்னை விட பெரியவா என் மனசில் ஏன்னா அவனே சாஸ்திரங்கள்லாம் வாசவனாக இருக்கிறதுனாலே எனக்கு இந்த எண்ணம் தோன்றது என்று அவ இடத்துல அவன் சொன்னான் தமகம் எஷ்டுமிச்சாமி சாஸ்திர திருஷ்டேன கர்மனா கதம் பிராப்சியாமகம் காமம் புத்திரத்ர விசா விச்சி விசிந்தியதாம் ததகம் எஷ்டுமிச்சாமி அந்த அஸ்வமேத யாகத்தை நான் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன் சாஸ்திர திருஷ்டேன கர்மனா யதாசாஸ்திரம் அனுட்டிக்கணும் உங்கள் மாதிரி பெரியவார்கள் திரவிய லோபம் இருக்கக்கூடாது கிரியாலோபம் இருக்கக்கூடாது எந்த லோபமும் இருக்கக்கூடாது சாஸ்திரம் சொன்னபடி யசாசாஸ்திரம் நான் அனுஷ்டிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் கதம் பிராப்சியாம் அகம் காமம் கா யான் எப்படி என்னுடைய காமத்தை பெறுவேனோ அப்போ அந்த காமன்ற சப்தத்துக்கு புத்திரம்னு அர்த்தம் அங்கே ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய காமன்ற சப்தத்துக்கு புத்திரம்னு அர்த்தம் கதம் பிராப்சியாம் யகம் காமம் இப்போ சந்ததிக்கு ஒரு பிள்ளை பிறந்தா போகிறோம் ஒரு பிள்ளை பிறந்தா கூட சந்ததி வந்துடுறது காமம்னு ஏகவச்சனமான சப்தம் இருக்குது அந்த இடத்துல கதம் பிராப்சியாமியகம் காமம் புத்தி ரத்ர விசிந்தியதாம் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க என் மனசில் பட்டது அஸ்வமேத யாகம் பண்ணலாம்னு தோன்றது நீங்கள் ஆராய்ஞ்சு பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அறுபதனாயிரம் ஆண்டு மாண்புற உருபகை ஒடுக்கி இவ்வுலகு ஓம்பினேன் ஓம்பினேன்னு பதப்பிரயோகம் பண்ணுறான் கம்பன் ஓம்புறது என்று சொன்னால் காக்கிறதுன்னு அர்த்தம் உண்டு ஆனால் அதை எங்கே பயன்படுத்துகிறா காத்தல் ஓம்புதல் ரெண்டுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருந்தால் கூட ஆறல் ஓம்பும் அந்தனம் தோட்டமாக அக்னி பரிசரிய பண்ணுற இடத்துல ஓம்புதல்ன்ற சப்தத்தை பயன்படுத்துவார் ஆழ்வார் தாய் பாவத்தில் சொல்கிறார் கலியன் அந்தந்த உதாரணத்தை சொல்லி என் பொண்ணை இப்படி நினச்சிருக்கியா கருங்கடல் பண்ணா கபுல் கொண்ட நீராம் என் பொண்ணை அதாவது பொண்ணு ஆழ்வார் ஆழ்வார் தாய் நிலையில் இருக்க பொண்ணு பெருமா இடத்துல ஆசை வச்சவள் அவன் வந்து சேர மாட்டேங்கிறான் பொண்ணு இடத்துல அப்போது பழமொழியை சொல்லி இன்னென்ன திரவியமாக என் பொண்ணை நீ நினைச்சிருக்கியான்னு கேட்குற இடத்துல ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வர வாயில் வச்சுருக்க ஜலம்னு நினச்சிட்டு இருக்கியா வாயில் வச்சுருக்க ஜலத்தை என்ன பண்ணலாம் தீர்த்தமாக சாப்பிடவும் சாப்பிடலாம் வாய் கொப்பளிக்கவும் கொப்பளிக்கலாம் புரியுதா இப்போ என் பொண்ணை சாப்பிட்ற தீர்த்தமாக வச்சுருக்கியா கொப்பளிக்கிற தீர்த்தமாக இருக்கியா அப்படின்னு ஒவ்வொரு அவன் பெருமாள் மனசில் குத்துறா மாதிரியாக சொல்கிறேன் அந்த இடத்துல ஆறு அழல் ஓம்பும் அந்த நன் தோட்டமாக பிராமணனுக்கு நிலம் கொடுத்தா பிராமணாருக்கும் பணத்தில் ஆசை இருக்குமா வச்சிருக்க மாட்டான் பிராமணங்கிட்ட நிலம் இருந்தால் அது மற்றவாளுக்கு தான் லாபம் அவனுக்கு வேண்டியது குடும்பம் நடத்துறதுக்கு தேவையான அளவு இருந்துருதுன்னு வச்சுங்களேன் அதுக்கு மேலே அவன் பண்ண மாட்டான் அவனுக்கு அக்னி பரிச்சரியை பண்ணணும் இதில் இருக்கும் அவன்கிட்ட இருந்ததுன்னா நிலம் அது நல்லா இருக்காது இதை பார்த்தாலே இது பிராமண நிலம்னு சொல்லிடலாம் ஏன் அவனுக்கு தேவையான அளவு அரிசி கிடச்சிருத்தோம்னா அத்தியனம் பண்ணிட்டு இருப்பான் சாஸ்திரம் வாசிட்டு இருப்பான் அக்னி பரிச்சரியை பண்ணிட்டு இருப்பான் அதை மாதிரி என் பொண்ணை நினைக்காதே அப்படின்னு அர்த்தம் அவன் சௌக்கியம் பண்ணணும்னு அர்த்தம் அப்போ ஆறு அழல் ஓம்பும் அந்தனம் தோட்டம் அந்தனுடைய தோட்டத்தை சொல்லும்பொழுது ஆறு அழல் ஓம்பும்னு சொல்கிறான் அப்போது இந்த தேசத்தை அக்னி பரிச்சரியையை பிராமணன் பண்ணுற மாதிரி அவனுக்கு அக்னி பரிச்சரியையில் எவ்வளவு ஸ்ரத்த இருக்கோ அவ்வளோ ஸ்ரத்தையோடு இந்த உலகத்தை தேசத்தை நான் காப்பாற்றி கொண்டு வந்தேன் அதெல்லாம் காக்கிறது என்கிற பதம் இல்லாமல் ஓம்புதல்னு சொன்னான் இவ்வுலகு ஓம்பினேன் ஓம்பினேன்னா காத்தேன் பிரிதொரு குறையில்லை என்பின் வையம் மறுகுறும் என்பதோர் மறுக்கம் உண்டரோ எனக்கு என் சந்ததி இல்லை அப்படின்றது கூட ஆசை இல்லை லோகத்திற்கு வா என்ன பண்ணுவா அப்படின்னா நமக்கு சந்ததி வேணும் அப்படின்னு ஆசை எங்கள் அம்மா எங்கள் அப்பா பொன் பசங்களாக பிறந்துகிட்டே இருக்குது நான் ஏழை இனிமேட்டு குழந்த வானா அப்படின்னா இன்னொரு கோத்திரம் தான் எனக்கு பண்ணமான்னு உங்கள் அம்மா மற்றதெல்லாம் ஒன்றும் தெரியாது <laughs> ரெண்டு எழுத்து லைன் எழுத மாட்டான் அதெல்லாம் வேணாம் பேரன் இன்னொரு கோத்திரத்துக்காரன் அவன் கையால் எனக்கு கூடாது எனக்கு குழந்த பிள்ளை குழந்த பிறக்கவே நான் பெத்துலேயே தான் இருப்பேன்னு உங்கள் அம்மா <laughs> அப்படின்னு வேறு அப்பா அதுக்காக கோவிலுக்கு கோலம் போட்டாடா அவங்க அம்மா நீ பிறந்த கோவிலுக்கு கோலம் போகிறத விட்டுட்டா பழவேரி கோவில கோலம் போடுவோம் எல்லாம் போடுவோம் எனக்கு பிள்ளை குழந்த போகணும் பிள்ளை குழந்த போகணும்னு நீ பிறந்த மைதிலி நீ போட்டுன்ட்டா பக்கத்து வீட்டுக்குள்ள அப்படின்னுட்டா அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் அப்பா கிண்டல் பண்ணுவேன் ஏன் ஏன் இன்னொரு கோத்திரக்காரனால எனக்கு என்னத்துக்கு கைங்கரியம் என் கோத்திரக்காரன் என் வயிற்றுலேயே பிறப்பான் பெருமாள் கொடுப்பேரு அப்படின்னு எதுக்கு சொல்கிறேன்னா அப்படி அவன் ஆசைப்படல மறு வையம் மறுகுறும் என்பதோர் மறுக்கம் இந்த லோகத்தை நான் யாருக்கா நல்ல இந்த ஸ்தானத்தை யாருக்கையாவது நல்லவங்க இடத்த ஒப்படைக்கணுமே என்கிற குறை எனக்கு இருக்குது இந்த சேர்ந்தவாள்லாம் இருக்காளே அப்பா இவன் தன் குடும்பத்தை விட தேசத்தை பற்றி இவ்வளோ யோசிக்கிறான் பார் இவன் எப்போ இவனுக்கு தர்மத்தில் புத்தி இருக்கோ இவன் கர்மா பண்ணக்கூடிய பலன் அவசியம் பலனை கொடுத்தே தீரும் என்கிற எண்ணத்தோட வானா சொன்னால் சரவியா கண்டிப்பாக உனக்கு நடக்கும் ஏன்னா உன்னுடைய புத்தி தார்மீகத்தில் இருக்குது நல்லதுக்காக நீ குழந்தைய எதிர்பார்க்குற ஏன்னா தார்மீகமான புத்தி உனக்கு இருக்கிறதுனால தர்மத்தில் புத்தியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உன்னுடைய பிரார்த்தனை இது அவசியம் ஈடேறும் அப்படியே நாம் பண்ணலாம் சர்வியா ஸ்ரோத்திரே தீரே யஜ்யபூமிர் விதீயதாம் சர்வதா பிராப்சசே புத்திரான் இங்கே புத்திரான்னு சொல்கிறாவா ஆசீர்வாதம் பண்ணும்போது அங்கே அவன் சொன்னபோது என்ன சொன்னான் காமம் என்று சொன்னான் காமம்னு சொன்னால் ஒரு பையன் குறந்தா கூட போறோம்னா அவள் வாக்கில் என்ன வருது புத்திரான் அப்படின்னு வருது அப்படின்னா அர்த்தம் நீ யாகம் பண்ணு பல குழந்தைகள் உனக்கு பல பிள்ளைகள் உனக்கு பிறப்பால் என்று சொல்வதற்காக சர்வதா பிராப்சசே புத்திரான் பொதுவாகவே லோகத்தில் சொல்கிற போது நிறைய குழந்தைகள் பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிற வழக்கம் ஏன் அப்படின்னா ஒரு குழந்தை புத்திசாலியாக இருப்பான் ஒரு குழந்தை புத்திசாலி இல்லாத இருப்பான் அப்போது அந்த காலமாக தான் அவன் அவனை அவனை காப்பாற்றுவான் அதுக்கும் காரணம் ஒத்தன் பண்டிதனாக இருப்பான் ஒத்தனாவது பண்டிதனாக வருவான் ஒத்தனாவது கயா சிராதம் பண்ணுவான் ஏஷ்டவியாக பகவத்புத்திராக எது ஏகோபி கயாம் ரஜி அந்த காலத்தில் கைக்கு போகிறது அகோபிலம் போகிறதே கட்டோம்னா கைக்கு எப்படி போவான் <laughs> அந்த அந்த காலத்தில் அப்படி இருந்ததுனால ஒரு பிள்ளையாவது கயா சிராதம் பண்ணுவான் என்பதற்காக பத்து பிள்ளை பெற்றா அதில் ஒத்தன் ஆரோக்கியம் இல்லாட்டா இப்படியும் பிறக்கும் அப்படியும் பிறக்கும் அதிக குழந்தை தான் ஒத்தன் அந்த காலத்தில் தர்மத்தோடு வாழ்கிற பட்சத்தில் தமையனா இருக்கான் தம்பியை விட்டு கொடுக்கவே மாட்டான் அதனால் அவனுக்கு ஏதோ கொஞ்சம் ஆரோக்கிய குறைவு இருந்தாலும் அவன் காப்பாற்றுவன் அவனுக்கு புத்திசாலித்தனம் குறைவு இருந்தாலும் காப்பாற்றுவன் ஏதோ ஒன்று இருக்கும் இன்னொன்று ஒத்தனுக்கு ஒத்தன் ஒரு குழந்தையாக பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று சாஸ்திரம் அதுக்காக அவன் என்ன சொல்கிறான் ராஜ்யத்தை ஒப்படைக்கிறதுக்கு பத்து பேர் சிம்மாசனத்தில் நான் உட்காந்து வைக்க போகிறது இல்லை சிம்மாசனத்தில் உட்காந்து வைக்கிறதுக்கு ஒத்தன் இருந்தால் போகிறோம்னு அவன் அவன் சொல்கிறான் இவாளுக்கு தேவ காரியமும் தெரியும் அதனால இவன் ம கிருஷ்ணாவதாரம் மாதிரி ஒத்தன் பிறந்தா போகாது இந்த அவதாரத்தில் ஏன் பல பேர் பிறக்கணும் நாலு பேர் வேணும் ஒரே பாயசமே நாளாக பிரிய வேண்டும் இவ்வா விஷயத்தில் ஆகினாலே அவன் சொன்னது காமம் காம சப்தம் சொல்கிறது ஆனால் இவா என்ன சொல்கிறா புத்திரான் என்று சொன்னார் ஆகினாலே பிராப் சர்வதா பிராப்சசே புத்திரான் அபிப்ரீதாஷ பார்த்திவ அப்போது அவ என்ன சொன்னான்னு சொன்னால் சரி பண்ணலாம் அப்படியே சரவி சரையு நதியினுடைய வடகரையிலே யாக வேதியை அமைத்து அந்த இடத்துல நாம் யாகத்தை பண்ணலாம் என்று சொன்னார் அப்புறம் சுமந்திரர் வந்தார் ரிஷிகள்லாம் கூப்பிட்டார் அப்போ சுமந்திரர் ஒரு விடையை சொல்கிறார் அவெல்லாம் கிளம்பி போயிட்டா யார் வசிஷ்டாதிகள்லாம் கிளம்பி போயிட்டா அப்புறம் அவன் சொன்னால் யாகத்துக்கு பண்ண வேண்டிய காரியத்தெல்லாம் நீர் தயார் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அவெல்லாம் கிளம்பி போயிட்டா அப்போது சுமந்திரர் தனியாக வரார் யார் தசரதனை பார்க்கறதுக்கு சுமந்திர தனியாக வர தனியாக வந்து ஒரு விஷயம் சாய்கிறார் ஏற்கனவே சனத்குமார் என்பவர் பல பேர் இடத்துல பேசி கொண்டிருந்தார் அப்போது உமக்கு குழந்தை பிறக்கிறத பற்றி அவா பேசிட்டு இருந்தால் அந்த பே புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணான்னா அவனுக்கு குழந்தை பிறக்கும் அவசியம் பிறக்கும் என்று சொன்னார் இத்தனை நாளாக ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்ட கேட்டால் அவருக்கு ஏதோ தோணலை அவ்வளோதான் அதனால் புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணால் அவனுக்கு அவசியம் குழந்தை பிறக்கும் என்று அவள் சொன்னான் அதுவும் நான் காதால் கேட்டு இருந்தேன் இப்போ இந்த பேச்சு நடக்கவே எனக்கு மனசு சந்தோஷமாக இருக்குது அவசியம் இதை பண்ணலாம் என்று சொன்னான் அதுபடியாக யாகத்தை பண்ணுறதுக்கு ஏற்பாடு யாகம் யாகமெல்லாம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சது யாகமும் நல்லபடியாக நடந்தது யாகம் நடக்கிற காலத்தில் அங்கே தேவதைகள்லாம் வந்திருந்தார் அந்த காலத்தில் தேவதைகள்லாம் நேரம் வந்து அவிசை வாங்கிப்பான் ஏன்னா இவனே அங்கே போய் அவளுக்கு உபகாரம் பண்ணுற போது இவன் அங்கே போகிறது தான் அதிசயம் அவள் இங்கே வர்றது அதிசயம் இல்லை ஆகினால இவனே அங்கே போய் மம திவி புவிச்ச சமான பிரக்கிரமை விக்ரமயிர்வா மேலே பட்டாபிஷேகம் பண்ணுற இடத்துல சொல்கிறான் அவன் மம சுரநர கீத ஹேதி பிர்வா திவி புவிச்ச சமான பிரக்கிரமயிர் விக்ரமயிர்வா நியதம் அபரிகாரியா யாஜரா சா மதங்கே விகச்ச கமலசண்டே சந்திரிகேவா நாளி ஆயிட்டு விகச்ச கமலசண்டே சந்திரிகேவா விராசீது உலகத்தில் அவன் சொல்கிறான் பெருமைப்பட்டு கூடாது அகங்காரம் கூடாது மம சுரநர கீத கியாதி பேர் ஹேதி பீர்வா மேல் லோகத்தில் இருக்கவாளை பற்றி கீழ் லோகத்தில் சோதனை பண்ணுறவான்றது உண்டு மேல் லோகத்தில் போய் தசரதன் யாருன்னு கேட்டால் என் பேரை சொல்லுவா மாம சுரநர கீத கியாதி பேர் ஹேதி பீர்வா ஐஸ்வர்யம் அதிகமும் இருக்குது என்னிடத்துல ஆயுத பலமும் அதிகமும் இருக்குது ராஜாவுக்கு ஐஸ்வர்யம் இருக்கணும் ஆயுத பலம் இருக்கணும் எல்லாம் இருக்குது ஆனால் என்னால் இந்த தோல் சுருக்கத்தை மாற்றிக்கிறதுக்கு ஏதாவது முடியுமான்னு கேட்குறான் திவி புவிச்ச சமான பிரக்ரமைர் விக்ரமைர்வா நியதம் அபரிகாரியா யா ஜரா சா மதங்கே விகஜகமலகண்டே சந்திரிகேவாவிராசீத் ஆகையினாலே இந்த கிழப்பு மூட்டு மூப்புத்தனம்ன்றதை போக்கிக் கொள்ள முடியாது அதால் நான் ராமனுக்கு இடத்துல ராஜ்யத்தை கொடுக்கறதுக்கு ஆசைப்படுறேன்னு அவள் சொல்கிறா இந்த தேசத்து ஜனங்களுக்கும் அவ்வளோ ஆசை சக்கரவர்த்திக்கு பிள்ளை பிறக்க போகிறது அதாவது இந்த யாகத்தில் எல்லாரும் பங்கிட்டுக்கிறா ஆகினாலே எல்லாரும் பங்கிட்டுக்கிறா அந்த இடத்துல யாகம் ரொம்ப நன்னா நடக்கிறது யாகம் நன்னா நடக்கும்போது அதில் அஸ்வமேத யாகமும் நடந்தது அப்புறம் புத்திரகாமேஷ்டி யாகமும் நடந்தது இது அனிஷ்ட நிவர்த்திக்காக அது இஷ்ட பிராப்திக்காக அது அதர்வன வேதத்தை சொல்லப்படுது அங்கே ஸ்ரீமத் ராமாயணம் சேவிச்சா அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் நடந்தது அப்படின்னு இவரே இட்டு கட்டி ஏதோ ஒரு பேரை வச்சுட்டாரா அப்படின்னு இல்லை அந்த புத்திரகாமேஷ்டி யாகம் எந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதர்வ வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கெலாம் கூட ரெஃபரன்ஸ் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் அவர் வந்து ராமன் பிறந்தான் அவன் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு பிறந்தான் அப்புறம் மத்தானால் பிம்மால லக்ஷ் இவர் பிறந்தார் பரதன் பிறந்தார் மத்தானால் மத்தியானம் சத்ருக்னனும் லக்ஷ்மணனும் பிறந்தாள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அதுக்கு அந்த நட்சத்திரம் எல்லாம் சொல்கிறார் அது மாத்திரம் எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல அந்த அன்னைக்கு தேதி என்ன அன்னைக்கு அந்த பஞ்சாங்க பிரகாரம் அதுக்கு தேதி என்ன அது ஜோதிஷ சாஸ்திரம் ஜோதிஷ சாஸ்திரம் எவ்வளவோ இருக்கும் கும்பகர்ணனா அடிச்சா பெருமாள் கும்பகர்ணன் அடிச்சா இந்த இடத்துல பட்டுது அவன் தலை இப்படி போய் உழருது ஆகாசத்தில் அவன் மேலே இருக்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் அந்த இன்னும் கீழே உழலை தலை கீழே உழலை அப்போ வால்மீகி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் ஃபோட்டோனா ஸ்லோகம் தான் அந்த பழைய காலத்துலலாம் ஃபோட்டோ எடுத்தால் அங்கேயே ஒன்று விழும் இன்ஸ்டன்ட் ஃபோட்டோன்னு நாம் எஸ்எல்சிக்கு ஓட்டுறதுக்கு கார்த்தால போய் சாயங்காலம் வரை ஒரு யாகம் பண்ணிட்டு வரணும் அதுக்கு பழவேர்லேருந்து திண்டிவனத்துக்கு போய் அவங்ககிட்ட உளுந்து சேவிக்காத குறையாக பரசமர்ப்பணம் பண்ணால் தான் சாயங்காலம் நாலு மணிக்கு வா அப்படின்வான் இல்லைனா அடுத்த சனிக்கிழமை வான்னுவான் அதுக்கப்புறம் பார்த்தா இங்கே பெங்களூர் வந்தால் கூட தான் ஒருத்தர் அதில் ஃபோட்டோ எடுத்தால் உடனே இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ வந்தது அது மாதிரி வால்மீகி இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகமும் அவர் யசாவத்து சம் பிரபஷதி பஷ்யதி பிரபஷதி சம் பிரப ரெண்டு ப்ரிஃபிக்ஸ் போட்டிருக்காருங்க சார் நீர் பாட்டுக்கு சொல்கிற கதையை நான் எப்படி எழுதுவேன் வாழ்வினா முன்னாடி ஸ்க்ரீனில் போகிற மாதிரி போயின்ட்டுருக்கோம் நீர் அதை பார்த்து நீர் பாட்டுக்கு சொல்லணும் அது சொல்கிறதுக்கு அங்கே எவ்வளோ வேகத்தில் கதை போகிறதோ அவ்வளோ வேகத்துக்கு உங்கள் வாயில் ஸ்லோகம் வந்து கொண்டே இருக்கும் யதாவது பஷ்யதி பிரபஷ்யதி சம்பிரபஷ்யதி அவ்வளவு ஆழமாக விஷயம் அது ரகசியத்தில் நடந்தாக இருக்கட்டும் சதசியத்தில் நடந்தாக இருக்கட்டும் நீ பார்த்து உங்கள் கண்ணு முன்னாடி என்ன சீன் இருக்கோ அதுக்கு தகுந்த சப்தங்கள் வாயில் வந்து கொண்டே இருக்கும் நீ சொல்ல சொல்ல சொல்ல அந்த ஸ்லோகரூமாக மாறிக்கொண்டிருக்கும்னு அங்கே ஆசீர்வாதம் பண்ணுறவர் அவர் அதை மாதிரியாக எழுதி சொல்கிறேன்னா அந்த ஒவ்வொரு ஸ்லோகமும் ஒரு ஃபோட்டோ ஆக்சுவலாக அப்படின்றது அவன் அங்கே மேலே இருக்குது இன்னும் தலை கீழே விழலை அப்போது கும்பகரன் அசிரோ பாதி குண்டலா குண்டலா அலங்கிருதம் மகத்து ஆதித்யே அபியுதித்தே ராத்திரோ ஆதித்யே அபியுத மத்தியஸ்தைவ சந்திரமாக என்று ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன் கும்பகாரனுடைய கழு இது இருக்குது அவன் அவன் உடம்புக்கு அது எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் இங்கே வெட்டினாலும் காதில் தொங்கின அந்த குண்டலம் அப்படியே இருக்குது குண்டலத்தோட தலை மேலே போயிருக்கு அப்போது ரெண்டு குண்டலம் இருக்குது அவன் முகம் இருக்குது அது மட்டும் அங்கே ஆகாசத்தில் இருக்குது இன்னும் அது அப்படி போய் உழணும் அந்த நாளில் இந்த ஸ்லோகம் எழுதுகிறார் ஆகாசத்தில் எப்படி தெரியுது கும்பகரன் நசிரோ பாதி குண்டலாலங்கிருதம் மகத்து அது பார்த்தா உபமை கொடுக்குறார் ஆதித்யே அபியுதித்தே ராத்திரோ மத்தியஸ்த இவ சந்திரமாக ராத்திரியில் ரெண்டு சந்திரனுக்கு நடுவில் சூரியன் வந்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் ராத்திரியில் ரெண்டு சந்திரனுக்கு நடுவில் சூரியன் இருக்கா மாதிரி இருக்கா சூரியன் வந்தால் தான் சந்திரனே பிரகாசம் போயிடுமே இது எப்படி இருக்க முடியும் இப்போ குண்டலம் ரெண்டும் ரெண்டு சந்திரம் அவனுடைய முகம் சூரியன் அப்படின்னு சொன்னால் அப்போ சூரியன் வந்தால் தான் ரெண்டு சந்திரனுமே ஒளி இழந்துருமே அது எப்படி குண்டலமும் பிரகாசிக்கிறதுன்னு சொல்லியாகணும்னா ஆகணும்னா இது இல்புரல் உமையாக இருக்கேன்னு சொன்னால் இங்கே ஆதித்ய சப்தம் புனர்வசு நட்சத்திரத்தை சொல்லுது சூரியனை சொல்லலை புரியுதா ஆகையினாலே அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது நட்சத்திரம் டின் பேர் அது ஸ்டார் பேர் அதுக்காக என்ன சொல்கிறார் அப்படின்னா மத்தியஸ்தையோ சந்திரமாக அவன் முகம் சந்திரன மாதிரி இருக்குது இது நட்சத்திரத்தை சொல்கிறது இது இதுவை சொல்லலை மத்தியஸ்தைவ சந்திரமாக ஆதித்ய சப்தம் சூரியனை சொல்லலை அந்த புனர்வசு நட்சத்திரத்துக்கு நடுவில் சந்திரன் ஆகாச சந்திரன் போயிட்டே இருக்கான் புனர்வசு நட்சத்திரத்துக்கு நடுவில் வந்தான் அப்போ எப்படி இருக்கும் அந்த அது என்னைக்கு நடக்கிறதோ அது அது அப்படின்னா அவனுக்கு சந்திரனுக்கு அந்த கதி இருக்குது என்றைக்கோ ஒரு நாள் அந்த புனர்வசு நட்சத்திரத்துக்கு நடுவில் அவன் போவான் போகும்போது நீ பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த சந்திரனுக்கு ரெண்டு பக்கமும் அந்த ஒரு நட்சத்திரம் ரெண்டாக பிரகாசிக்கும் அது ரெண்டு குண்டலம் நல்ல இப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அதில் இல்லாத கோலை பற்றி கிடையாது ஒரு ஒரே ஸ்லோ ஒரே சர்க்கம் பெருமாள் பிறக்க போகிற அதுக்குள்ளே பிறந்ததுலேருந்து பன்னெண்டு மாதம் மசக்கையிலேருந்து ஆரம்பித்து குழந்த பிறந்ததுலேருந்து ஆரம்பித்து எந்த நாளில் பிறந்தா ஜாதகமும் போட்டு விஸ்வாமித்திரன் வாசல் நின்றான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்குள்ளே எவ்வளோ விஷயத்தை அவர் சாதிச்சிருக்க ஒரு இதுன்னு சொன்னால் ஒரு ஸ்தாவரம் பாரத தேசத்தில் எத்தனை ஸ்தாவரங்கள் இருந்ததோ எத்தனை ஸ்தாவரங்கள் இருக்கோ அத்தனை ஸ்தாவரமும் அந்த புஸ்தகத்தில் இருக்குது அதனுடைய சக்தி இருக்குது அது என்ன சக்தி அப்போ பஞ்சவடியை வர்ணிக்கிறேன்னா அங்கே என்னென்ன மரங்கள் இருந்தது என்னென்ன செடிகள் இருந்தது அதை பற்றிய ஞானம் ஒரு மனுஷ கிருத்தியமாக இது இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறதுனால அது மாதிரி அவள் வந்து யாகம் பண்ணால் அப்போ சொன்னால் இது அதர்வன வேதத்தில் இருக்குது ஏன்னா நாளைக்கு இவர் எழுதிட்டேன்னு சொல்லப்படாது அதர்வன வேதத்தில் சொன்னப்பட்ட பிரகாரம் புத்திரகாமேஷ்டி யாகத்தை பண்ணால் அப்போது அந்த தேவதைகள்லாம் நேரம் வந்து இதுவை வாங்கிக்கிற வழக்கம் அந்த காலத்தில் அப்போ வாங்கிக்க வந்தால் வாங்கிக்க வந்தபோது அவளே ஒருத்தரோட ஒருத்தர் பேசிண்டால் இப்போ நாம் விஷ்ணுவை கூப்பிடுவார் அப்போ பிரம்மா வந்தார் பிரம்மாவிடத்தில் சொன்னால் இது மாதிரி ராமனுடைய தொந்தரவு அதிகமாக இருக்குது நாம் எப்படியாவது பெருமாள் இடத்துல பிரார்த்தித்து இது ஏதாவது ஒரு வழி பண்ணோம் அப்படின்னு அப்போது பிரம்மா சொன்னார் பெருமாள் எழுவர் பெருமாள் எழும்போது அவரிடத்துல நாம் எல்லாருமாக பிரார்த்திக்கலாம் என்று சொன்னார் அப்படி நடந்தது வந்து பெருமாள் இடத்துல பிரார்த்திச்சா அதுக்கப்புறம் அந்த யாகத்தில் மகாபூதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பூதமானது கலசத்தை ஏந்தி கொண்டு பாயசத்தோடு கூடின கலசத்தை ஏந்தி கொண்டு வந்து இவன் இடத்துல கொடுக்கறது அந்த பாத்திரத்தை வர்ணிக்கிறேன் கீழே சொர்ணமயமாக இருந்தது அந்த பாத்திரம் அதுக்கு மூடி வெள்ளி மூடியாக இருந்தது அப்படின்னு சொல்கிற அதில் இந்த பாயசமானது இருந்தது அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த சகப்பு கலருக்கு அது ரஜஸை சொல்கிறது வெள்ளை கலர் வந்து சத்துவத்தை சொல்கிறது இந்த இவா அவதாரம் பண்ணுறா பார்த்தா சீத்தை போயிட்டான்னு அழகெல்லாம் பார்த்தா ரஜோகுணம் கொண்டவ மாதிரி இருக்க போகிறான் ஆனால் இவன் சுத்த சத்துவமூர்த்தி தான் இருக்க போகிறான் இந்த சத்துவ குணத்தோடு கூடினவன்றதை தெரிஞ்சுக்கிறவாலும் இந்த லோகத்தில் இருக்க போகிறான் சுமந்திரர் தெரிஞ்சுக்க போகிறார் வாலி ஆம்பியா தெரிஞ்சுக்க போகிறா ராவணன் ஆம்பியா தெரிஞ்சுக்க போகிறா இவா விஸ்வாமித்திர தெரிஞ்சுக்க போகிறார் இவாலாம் தெரிஞ்சுக்கொள்ள போகிறா இப்படி பார்த்தால் மனித ரூபத்தில் இருக்க போகிறான் ஆனாலும் இவன் சுத்த மூர்த்தியாக இருக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த பாயசத்தை கொண்டு வந்து கொடுக்குறார் அதை அவர் வாங்கிட்டார் அந்த புறத்துக்கு போனார் நாளைக்கு குழந்தை பொறுப்பார் அதை எப்படி பங்கு போட்டு கொடுத்தார் அப்போ கொடுத்தாலும் வாங்கி கபக்கு கபக்குன்னு யாரும் சாப்பிடல அதில் கபுக்குன்னு வாயில் போட்டுவோம் யார் கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாயில சேர்த்துக்கலாம்னு நினைச்சவன் யார் என்பதை நாளைக்கு பார்க்கலாம் நாளைக்கு பெருமாள் அவதாரம் பண்ணுவேன் கவிதார்க்கிய சிம்மாய சுமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம சுமதே ஸ்ரீ லக்ஷ்மி சுமதிய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ நாராயணகேந்திர தேஜிகாய நம ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ ரங்கநாதேந்திர நம